भगवता नारायणेन स्वयं यागेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी स्तोत्रवेत्रैकपाणये Vande Vishnu Bhavaya Sarvapurita Namam सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयो ज्ञानं यज्ञानं मदं ममर तत्क्षेत्रं यच्च यादृच्च यद्विकार्यतश्च यत् तथयो यत्प्रभावस्य तत्समासेन मे शृणु पृथिवीर्बहुधा गीतं सन्तोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपरैः सैव Ketu-Mandir-Divin-Sirati Mahabhoda-Nyanam-Garata Kuddhiravyat-Tamivaca Indriya-Anindasaitamcha Agra-Cendriya-Pocharaga Icchadveshvambhutvam Dhandvatas-Trenanakradi vesatshetramsama अमानित्वमलं दुःखं इष्टानिष्टोपभक्तिषु मयिसानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणि विविक्तते सते जिह्वम् अरतिर्जनसंसदि अत्यात्मज्ञाननित्यत्वम् तत्त्वज्ञानार्थदर्शनम् वेदज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यदतो यदा ज्ञेयं यत्तत्प्रवक्ष्यामि यज्ञात्मामृतमस्मदे अनादिमत्परं ब्रह्म न स्वर्गं नातदुच्छये सर्वतः पादपादं सदरि सर्वतोषिशिरोगुणं सर्वतस्मृतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्ववृक्षैव निर्गुणं गुणभोक्तृ च भगिरन्धश्च भूतानाम् परं चरमेवच सूक्ष्मत्वाज्ञेयं दूरस्थं सान्निके जगति अविभक्तं च बोधेषु विभक्तमिव संस्थितं बोधवस्तु जगज्ञेयं यतिष्णु तव विष्णु च ज्योतिषामविदज्योति समसम्परमुच्यते ज्ञानज्ञेयं ज्ञानगम्यं विधि सर्वस्य विष्टितं विधिक्षेत्रं तदा ज्ञानम् ज्ञेयं स्वप्नं समासतः मद्भक्तये तद्विज्ञाय मद्भावायोपपद्यते प्रकृतिं पुरुषं चैव திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க பிரகிருதிம் புருஷம் चैव प्रकृतिं पुरुषं विध्यनादिवुभावपि विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान् कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषः सुखदुःखानां भोक्तृत्वे हेतुरुच्यते पुरुषः प्रकृतिस्थो हि ढूंढते प्रकृति जान गुणान कारणम गुण संगोस्य सदसत्यो निजन्मसु उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तः पुरुषः परः य एवं वेति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये सांख्येन योगेन कर्मयोगेन चापरे अन्ये त्वेवमजानन्तः क्षेत्रज्ञसंयोगात् तद्विद्धि भरतर्षभ समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरम् विनश्यत्सु विनश्यन्तम् यः पश्यति स पश्यति समं पश्यन् हि सर्वत्र समवस्थितमीश्वरं न हि नश्यति न हि नश्यति आत्मनात्मानम् आत्मनात्मानं ततो याति परां गतिम् ततो याति परां गतिं प्रकृत्यैव च कर्माणि प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः क्रियमाणानि सर्वतः यः पश्यति तथात्मानम् यः पश्यति तदात्मानम् अकर्तारं स पश्यति कर्तारं स पश्यति அப்படி பிரகிருத்தியா ஏவ கர்மாணி கிரியமானி இந்த பிரகிருத்தி தான் இந்த கர்மங்களை செய்கிறது எப்படி இந்த இந்த பேப்பரை பறக்க வைக்குதோ அப்படி இந்த மரத்துலேருந்து சத்தத்தை வர வைக்குது காற்று வீசி அலையிலிருந்து ஏரிக்கரையில் போய் உட்காந்தா அலையிலேருந்து சப்தம் வருது அதே போல் உடல்னா உடல் சார்ந்த இயக்கங்கள் மனம்னா மனம் சார்ந்த இயக்கங்கள் இதெல்லாம் பிரகிருதி ஸ்தூல சூக்ம பஞ்சபூத்தங்கள் அது பாட்டு நடந்துட்டு பிரகிருத்தியா ஏவச்ச கர்மாணி கிரியமானானி அப்புறம் எங்க சர்வசக எல்லா விதத்திலும் எல்லா காலத்திலும் எந்த இடத்திலும் நீ எங்க காட்டினாலும் எந்த விஷயத்திலும் சரி தனித்தனியா சொல்றதுக்கு பதிலாக சர்வசக அப்படின்னா இயக்கம் நடப்பு சம்பவம் அப்படின்னு ஒன்று இருந்தா அது எதனால பிரகிருதி பிரகிருதி பிரகிருதி அங்க அப்படி இருக்க காரணம் என்ன பிரகிருத்தினுடைய நியத்திகள் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு அது நினைவுகள்ல இருந்து ஆரம்பிச்சு உணர்ச்சிகள்ல இருந்து ஆசைகள்ல இருந்து ஞாபக சக்தி கோபம் இருந்து எல்லாம் அப்புறம் உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் நொடி வர்றது சாப்பிட்டது ஜீரணிக்கிறது ஜீரணிக்காம இருக்கிறது எல்லாம் நியத்திகள் வயிறு பசிக்கிறது கண்ணில் தூசுப்பட்டா தண்ணி வருது எல்லாம் நியத்திகள் எப்போ தூசுப்படணுன்னு இருக்கோ அப்போ படுது அப்போ கண்ணில் தண்ணி வரணுன்னு வருது அவ்வளோதான் முடியுது தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படி இதில் நியத்திகள் பிரகிருத்தியா ஏவ தான் இங்கே ஆரம்பித்து இந்த மனசில் ஆரம்பித்து உடல்லேருந்து இந்த காற்று வீசுறதுலேருந்து மழை பொழியறதுலேருந்து சு பூமி சுற்றுறதுலேருந்து சந்திரன் சுற்றுறதுலேருந்து எல்லா கிரகங்களும் இயங்குறதுலேருந்து ஆகாசம் நட்சத்திரங்கள் அதாவது அதாவது டியூட்டியை செய்கிறது வரைக்கும் என்ன பிரகிருத்தியா ஏவ இதெல்லாம் பிரகிருத்தியினுடைய தன்மை எக பஷ்யத்தி இதை யார் பார்க்கிறானோ அதுக்கப்புறம் அவன் என்னத்தை பார்க்குறான் ததா ஆத்மானம் அகர்த்தாரம் பஷ்யத்தி அதுக்கப்புறம் அவன் இது பிரகிருதி ஆனால் இந்த ஆத்மா ஆத்மாவாக இருப்பது புருஷன் அவன் அகர்த்தாரக அவன் அகர்த்தா அவன் எதையும் செய்யாதவன் என்பதை புரிந்து கொள்கிறான் அகர்த்தாரம் ச புஷ்யதி அகர்த்தாரம் என்பதை பார்க்கிறான் प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः यः पश्यति तथात्मानम् अकर्तारं स पश्यति यदा भूतपृथग्भावम् यदा भूतपृथग्भावम् एकस्थम् अनुपश्यति तत एव च विस्तारम् ततएवच ब्रह्म सम्पत्यते तदा यदा एప్పుళుது भूतपृथग्भावम् இந்த பூத்தங்களுடைய தனித்தனி என்ற பாவம் காட்சி ஏகஸ்தம் அனுபஷ்யத்தி ஏகே ஸ்தம் ஒன்றில் நிலை பெற்று இருக்கின்றன என்று அனுபஷ்யத்தி இருப்பதை இருப்பது இருக்கும்படி பார்க்கிறான் உள்ளதை உள்ளபடி பார்க்கிறான் அதுக்கு பேர் அனுபஷியத்தி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பார்க்கிறான் எப்படி இந்த கப்பை பார்க்கும்பொழுது இதில் எவர் சில்வர் இருக்கா இல்லையா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் கடைக்காரன் எவர் சில்வர்னு சொன்னான் ஆனால் இதில் எவர் சில்வர் இருக்கோ இல்லையா யாரு கண்டா ஆ அப்படி சந்தேகம் வருதா இல்லை அப்போ கப்பை பார்க்கும்போது இந்த எவர் சில்வரை எவ்வளோ சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் பார்க்குறானோ இந்த சட்டையை பார்க்கும்பொழுது எப்படி காட்டனை பருத்தியை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் பார்க்கிறானோ அப்படி இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது கடவுளை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் பார்க்கிறான் அப்படி ஏகஸ்தம் இது ஒரு கடவுளில் நிலை பெற்று இருக்கிறது என்பதை பார்க்கிறான் பார்த்ததுக்கு பார்த்த இதை பார்த்ததுக்கு இந்த அப்புறம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது தத்த ஏ வச்ச விஸ்தாரம் அதுக்கப்புறம் இங்கே நான் பார்க்கும் காட்சிகள் எல்லாம் இந்த ஆத்மாவில் நிலை பெற்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பிறகு புரிந்து கொண்ட பிறகு ஓ அப்படின்னா இந்த உலகமே இந்த ஆத்மாவில் இந்த புருஷாவில் தான் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறான் நிலை பெற்று இருத்தல்னா என்ன இந்த எவர் சில்வரில் கப்பு நிலை பெற்று இருக்கிறது இந்த பருத்தியில் சட்டை நிலை பெற்று இருப்பது இருக்கிறது அதுபோல இந்த கடவுளில் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான் சட்டையை வச்ச விஸ்தாரம் அப்படின்னா இந்த விஸ்தாரம் இந்த பிரபஞ்சம் இந்த சிருஷ்டி அதை பார்க்கிறார் அதுக்கப்புறம் பிரம்ம சம்பத்தியதே ததா ததா அதுக்கப்புறம் என்ன ஆகுது பிரம்மத்தை அடைகிறான் அல்லது புரிந்து கொள்கிறான் பிரம்மத்தை புரிந்து கொண்டவன் பிரம்மமாவே ஆயிடுறான் ஏன்னா பிரம்மம் புரிஞ்ச பிறகு என்ன ஆகுது பிரம்மம் தான் நீங்க எல்லாமாக இருப்பதுன்னு ஆன பிறகு நானாவும் இருக்கிறதுன்னு ஆன பிறகு இவன் தன்னை பத்தி பழைய கணக்குகளை எல்லாம் விட்டுதான் ஏன் தன்னை பற்றி பார்த்த கணக்கில் அது பிரகிருத்திக்கு சொந்தமானது அது தனக்கு சொந்தம் இல்லை நானாக இருப்பது பிரம்ம பிரம்ம தான் அக்கருத்தாவாயிடுச்சு அப்போது இதில் வே எந்த பேச்சுக்கும் வேலையே கிடையாது புண்ணிய பாப்பம்லாம் யாருக்கு சொந்தம் சம்பாதிச்சவனுக்கு சொந்தம் சம்பாதிச்சவனுக்கு சொந்தம் சம்பாதிச்சது யாரு சூக்ம சரீரம் சூக்ம சரீரம் யாரு பிரகிருதி அப்போ நான் பிரகிருதி கிடையாது அப்போ புண்ணிய பாப்பங்களும் என்னது கிடையாது அப்புறம் ஏன் சார் எனக்கு காய்ச்சல் வந்ததுன்னா காய்ச்சல் பிரகிருத்திக்கு தான் வந்துச்சு உனக்கு எங்கே வந்துச்சு புண்ணிய பாவத்தை சம்பாதிச்சதும் பிரகிருத்தி அதை அனுபவிக்கிறதும் பிரகிருத்தி நீ யாரு யாரு வேடிக்கை பார்ப்பவன் அதுக்கு என்ன வரி பார்த்தோம் உபத்ரஷ்டா அனுமந்தாச்ச உபத்ரஷ்டா அனுமந்தா நீ வேடிக்கை பார்ப்பவன் தானே தவிர இதில் ஒன்றும் அனுபவிப்பன் கிடையாது இந்த சம்பவங்கள்லாம் பிரகிருத்தியில் தான் நடக்கிறது அப்படி அப்படி எப்பொழுது எதா எப்பொழுது பூத்த பிருதக் பாவம் பூத்த பிருத்தக் பாவம் பூத்தங்களுடைய பிருத்தக் பிருத்தக் பிருத்தக் அப்படின்னா என்ன பிருத்தக்னா இது பிருத்தக் இது பிருத்தக் இது வேறு இது வேறு தனித்தனி என்ற பாவம் என்ற காட்சி ஏக்கஸ்தம் இது ஒன்றுல தான் இப்போ எப்படி இந்த குளத்துக்கரையில் போய் உட்கார்ந்தா ஒரு ஒரு அலையும் தனித்தனியாக இருக்கு ஆனால் தண்ணீர் ஒன்று இந்த தண்ணீரை தவிர ஏதாவது அலைன்னு இருக்கா கிடையாது தண்ணீரை தவிர அலைன்னு ஒன்று கிடையாது அதுபோல் இங்கே இருக்கிறதெல்லாம் பிரித்தக் பிரித்தக்காக இருந்தால் கூட இந்த காட்சியெல்லாம் கடவுளின் மேல் அவரை தவிர இங்கே வேறு ஒன்றும் கிடையாது ஏக்க ஸ்தம் ஒன்றில் இருப்பது என்பதை அனுபஷ்யத்தை தத்தையே வச்ச விஸ்தாரம் அதுக்கப்புறம் இந்த விஸ்தாரம் முழுவதும் அப்படிதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான் ததா பிரம்ம சம்பத்தியதே அதுக்கப்புறம் என்ன ஆகுறான் பிரம்மத்தை அடைகிறான் இதை புரிந்து கொண்ட பிறகு சரியாக எப்படி இதான் ஞானம் அடைதல் இதான் மோட்சம் அடைதல் இது இன்னும் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிறது தான் ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஞானம் அடையிலையே மோட்சம் அடையிலையே அப்படின்னா இது இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிறது தான் எப்படி ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா சொன்னார் அப்பாவும் சுப்பிரமணியும் சுப்பிரமணி பையனும் முதல் நாள் ராத்திரி பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா எங்கப்பா போகிறோம் ஏய் நம்ம நாளைக்கு டூர் போகிறோம் டூர்னா என்னப்பா டூர்னா ஊர் ஊராக போகிறோம் ஊர் ஊராக போய் எதுக்குப்பா ஊர் ஊராக இருக்கும் இதே ஊர் தானே ஏய் நம்ம ஊருக்கு போய் காடு பார்க்க போகிறோம் காடு காடுனா என்னப்பா அங்கே நிறைய மரம்லாம் இருக்கும் மரம் தான் இங்கே இருக்கே ஏய் அங்கே நிறைய மரம் இருக்கும் மலையெல்லாம் இருக்கும் அப்புறம் என்னப்பா இருக்கும் விலங்குலாம் இருக்கும் விலங்குன்னா என்னப்பா விலங்குன்னா மான் அந்த மாதிரி ஒட்டகம் புலி எல்லாம் இருக்கும் அச்சோ மான்னா என்னப்பா மான்னா அது ஒரு மிருகம் மான்னா மிருகம்னா அது எப்படிப்பா இருக்கும் அது எப்படி தெரியுமா இருக்கும் அது வந்து நம்ம மாடு மாதிரி இருக்கும் மாடு மாதிரி இருக்குமா தான் இது அப்போனா இந்த மாடு தான் மானா ஏய் இந்த மாடு மாடு இல்லை இந்த மாடு மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய கொம்பு இருக்கும் மாட்டுக்கு சின்ன கொம்பாக இருக்குது அது மாதிரி பெரிய கொம்பு இருக்கும் ஓ அந்த கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம மரத்து கிளை இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் ஓ அப்புறம் அந்த மா மான் மேலே புள்ளி புள்ளியாக இருக்கும் ஓ அப்புறம் நல்லா ஹைட்டாக உயரமாக இருக்கும் ஓ அப்புறம் ஓடுனா வேகமாக ஓடும் ஓ மாடு மாதிரி மெதுவாக போகாது ஓடிச்சுன்னா சிங்கத்தாலே பிடிக்க முடியாது அவ்வளோ வேகமாக ஓடும் ஓ ஆனால் இவனுக்கு மான்னா என்னன்னு தெரியாது ஏதோ ஒரு கற்பனை அப்புறம் என்னச்சு டூர் போனாங்க சுப்பிரமணி பையன் எல்லாம் குடும்பத்தோடு டூர் போனாங்க காட்டுக்குள்ளே போனாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தா சுப்பிரமணி பையன் அப்பா அங்கே பாருங்க மான் அப்படின்னு அப்பா அங்கே பாருங்க மான் மான் மான் பார்த்துட்டா இது வரைக்கும் மானை பார்க்கவே இல்லை இப்போ பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டா எதை வச்சு முன்னாடி புரிஞ்சுதுன்னாலும் புரிஞ்சுதான்னு கேட்டால் முழுசாக புரிஞ்சிருக்காது நேராக பார்த்தா தான் புரியும் சுத்தமாக புரியலையான்னா சுத்தமாகவும் புரியாமல் போகல ஓரளவு ஏதோ புரிஞ்சிருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் தேவையான சூழ்நிலை வரும்பொழுது அந்த உண்மையை சந்தேகம் இல்லாமல் பார்க்கிறான் ஏன்னா சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு அது புரிஞ்ச மாதிரி ஆனால் அப்போ மானுக்கு என்னென்னமோ விளக்க சொன்னப்பெல்லாம் இவன் என்னமோ கற்பனை பண்ணியிருப்பான் இவன் என்னதான் கற்பனை பண்ணாலும் மானை கற்பனை பண்ண முடியாது ஆனால் அங்க பார்க்கும்பொழுது பொழுது ஆமாம் ஆமாம் கரெக்ட் இதுதானே அப்படி இருக்கு கரெக்ட் கேட்ச் பண்ணுறோம் அதான் அப்படி சொல்லப்படுது சொல்கிறதுல நீ ஏதோ புரிஞ்சுக்கிட்டே வர ஆனால் தேவையான மனப்பக்குவம் அதெல்லாம் வந்து தேவையான சூழ்நிலைகள் வரும்பொழுது சொல்லப்பட்ட வாக்கியம் என்னவது ஞானத்தை ஏற்படுத்துகிறது அதனால கேட்டு வச்சுட்ட இப்போ அடுத்து என்ன செய்யணும் வைதிக்கம் புண்ணியம் வைதிக்கம் மனப்பக்குவம் இவைகளை சம்பாதிச்சுட்டே வா அந்த சூழ்நிலை மனதில் வரும்பொழுது சொல்லப்பட்ட வாக்கியங்கள் ஞானத்தை ஏற்படுத்துகிறது அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இதெல்லாம் நான் ஞானம் அடையிலே அப்படின்னா வேஸ்ட்டு கிடையாது இதுதான் மெத்தட் கேட்டு வைக்க வேண்டியது அப்புறம் இதிலேயே மனதை லயிக்க வைக்க வேண்டியது லயிக்க வைக்க வைக்க வைக்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கும் அது தேவையான ஞானத்தை உண்டு பண்ணுகிறது எப்படி அனாதித்வாத் அடுத்து முப்பத்தி ஒன்று அனாதித்வாத் அது பிரித்து படித்தா இத்துன்னு படிக்கணும் சேர்த்து படிக்கும்போது இன்னுன்னு படிச்சுக்கணும் நிர்குணத்வாத் பரமாத்மா அவ்வயக எங்க முப்பத்தி ஒன்று ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந न लिप्यते अनादित्वात् निर्गुणत्वात् परमात्मा अयम् अव्ययः ஆதின என்ன துவக்கம் பிகினிங் அனாதினா துவக்கம் அற்றது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி விளக்கம் பார்த்தோம் அனாதி துவக்கம் அற்றது அனாதித்துவம் அப்படின்னா துவக்கம் அற்ற தன்மையை உடையது அனாதித்வாத் அப்படின்னா துவக்கம் அற்றதாக இருக்கும் தன்மையை உடையதால் அல்லது உடையதாக இருப்பதால் துவக்கம் அற்ற தன்மையை உடையதாக இருப்பதால் அனாதித்வாத் இவ்வளோ நீளமான விளக்கம் ஒரே வார்த்தையில் அனாதித்வாத் அதான் சம்ஸ்கிருதத்துடைய பியூட்டி துவக்கம் அற்ற தன்மையை உடையதாக இருப்பதால் அனாதித்வாத் இது எப்படி நிர்குணத்வாத் குணம்னா என்ன இயல்பு இயல்புகள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு இயல்பு இருக்கு இப்போ எவர் சில்வரில் வச்சுட்டு பார்த்தோம் டம்ளருக்கு ஒரு குணம் ஸ்பூனுக்கு ஒரு குணம் கரண்டிக்கு ஒரு குணம் தட்டுக்கு ஒரு குணம் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே எவர் சில்வருடைய குணமும் இருக்குது ஆனால் எவர் சில்வர் வந்து தட்டுடைய குணமும் இல்லாதது கரண்டியுடைய குணமும் இல்லாதது எவர் சில்வருக்கு தட்டு குணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கரெக்ட் எவர் சில்வருக்கு கரண்டியோட குணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எவர் சில்வருக்கு பானையுடைய குணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி எவர் சில்வர் வெறும் எவர் சில்வர் காட்சிகளுக்கு தான் வேறு வேறு குணங்கள் அப்படி இந்த பரம்பிரம்ம பரம்பிரம்ம தான் இந்த காட்சிகளுக்கு தான் வேறு வேறு குணங்கள் இருக்கு கதவு ஒரு டைப்பு மரம் ஒரு டைப்பு காற்று ஒரு டைப்பு நெருப்பு ஒரு டைப்பு எல்லாமே இருக்கிறது கடவுள் ஆனால் வேறு வேறு காட்சிகளில் வரும்பொழுது வேறு வேறு குணங்கள் எதுக்கு காட்சிகளுக்கு தான் குணங்கள் காட்சிகளாக இருக்கும் கடவுளுக்கு குணம் கிடையாது ஏன்னா குணம் இருந்தாலே காட்சி குணம் வந்தாலே என்ன அர்த்தம் அது ஒரு காட்சின்னு அர்த்தம் ஆனால் கடவுள் காட்சி கிடையாது காட்சிக்கு ஆதாரம் கடவுள் அப்படின்னா என்ன அவர் குணமற்றவர் அவர் குணம் உள்ளவர்னு வச்சுப்போம் அப்புறம் அதுவாக இருப்பது எதுன்னு கேள்வி வந்துடும் அப்புறம் கடவுளா இருக்கிறது யாரு சார்னா அவர் மடவுள் பா அவர் இன்னும் பெரிய ஆள் ஆ ஆமா அப்படி கடைசி ஆராய்ச்சி பண்ணா கடவுள் குணங்கள் அற்றவர் அப்புறம் குணங்கள் அற்ற கடவுள் தான் விதவிதமான குணங்களை ஏற்க முடியும் குணமே இல்லை குணம் ஏற்கனவே இருந்ததுன்னா நிறைய குணங்களே ஏற்க முடியாது இப்போ தங்க கட்டி இருக்கு தங்க கட்டிய அவர் என்ன பண்ணிட்டார் கம்பி பண்ணிட்டார் கட்டை ஆக்கிட்டார் இப்போ இந்த தங்க கம்பி கட்டை இவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னா அதை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண முடியும் என்னென்னமோ பண்ண முடியும் நல்ல நீளமான கம்பி ஆக்கிட்டார் மெலிசு கம்பி அதை வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியும் அதை வச்சுட்டு பல டிசைன் பண்ண முடியும் அந்த கம்பியை தகடாக்கிட்டார் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இப்போ கம்பியில் பண்ண முடிஞ்சதை பண்ண முடியாது இப்போ வேற பண்ண முடியும் அதை வளைச்சி வளையல் வளையலாக பண்ணி விட்டார் இப்போ வளையல் வளையலாக பண்ணதுக்கு அப்புறம் வளையல வச்சுட்டு என்ன பண்ண முடியும் வளையல வச்சுட்டு சில டிசைன் அமைக்கலாம் தாமரப்பூ மாதிரி இல்லை ஒரு கும்பம் மாதிரி குடம் மாதிரி ஒரு டிசைன் அமைக்கலாம் அப்படி வளையல் ஆக்கின பிறகு அது ஏற்படுத்தக்கூடிய டிசைன்களுடைய எண்ணிக்கை குறையுது ஆனால் வளையல் ஆகிறதுக்கு முன்னாடி தகடாக இருந்தால் இன்னும் எத்தனையோ பண்ணியிருக்கலாம் அதுக்கு முன்னால் கம்பியாக இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் அதுக்கு முன்னால் வெறும் தங்க கட்டியாக இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் ஆனால் தங்கம் ஆனது எவர் சில்வராக இருக்க முடியாது எவர் சில்வராக இருந்தால் இன்னும் எத்தனையோ பண்ண முடியும் அப்போ கடவுள் தங்கம் ஆகிறதுக்கு முன்னாடி எவர் சில்வர் ஆகிறதுக்கு முன்னாடி மரம் ஆகிறதுக்கு முன்னாடி மண்ணாகிறதுக்கு முன்னாடி எந்த குணங்களும் மற்றவர் அதனால் எத்தனை டிசைன் பண்ண முடியும் எத்தனையோ டிசைன் பண்ண முடியும் பண்ணியாச்சு அதனால கடவுள் குணம் அற்றவராக இருப்பதால் தான் விதவிதமான குணங்களுடன் காட்சி தர முடிகிறது இன்னும் அவருக்கு அவரு காட்சி தராத குணங்கள் எவ்வளோ கிட ஸ்டாக்ல அவர் காட்சி கொடுத்தது தம்மா துண்டு அதனால தான் இந்த விஷ்ணுவோடைய படம் நம்ம ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருப்போம் மகாவிஷ்ணு மகா இந்த இடத்துல மகாவிஷ்ணுன்னா கடவுள்னு அர்த்தம் தேவதா மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் கிடையாது கடவுள்னு அர்த்தம் இந்த மகாவிஷ்ணு படுத்திருக்கிறார் அவருடைய தொப்புலேருந்து ஒரு கொடி என்ன கூடியது ஒரு செடி முளைச்சிருக்கு என்னது தாமரை அந்த தாமரையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு யாரு பிரம்மா பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவனுடைய தலைக்குள்ள இருக்கு என்னது இந்த பதினான்கு லோக்கங்கள் பதினான்கு லோக்கங்கள்ல ஒரு லோக்கம் பூலோக்கம் நீ பாக்குற இந்த வெளி முடிவில்லாத ஒரு லோக்கம் பதினாலு லோக்கத்துல ஒண்ணு இது ராக்கெட் விட்டா போய்கிட்டே இருக்கு எல்லா திசையிலும் முடிவே இல்லை இது ஒரு லோக்கம் இது போல பதினாலு லோக்கம் அந்த பதினாலு லோக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நட்சத்திர கூட்டங்கள் இந்த இந்த பூலோக்கத்துல எங்கேயோ இந்த ஆகாசமே முடிவெட்டுறது அதுல எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சோண்டு அப்படி தெளிச்ச மாதிரி நட்சத்திர கூட்டம் அந்த நட்சத்திர கூட்டத்துல எங்கேயோ ஒரு நட்சத்திரம் ஒரு புள்ளி மாதிரி சூரியன் அதுக்கு அட்ரஸே கிடையாது அந்த சூரியனை எடுத்து பார்த்தா அந்த சூரியனில் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் அந்த சூரியனை சுற்றிட்டு ஒரு ஏழு எட்டு பசங்க அம்மா எங்கே இருக்க அம்மா எங்கே இருக்குன்னு சுற்றி சுற்றி வரான் பூமி செவ்வாய் வியாழன் சனி எல்லாம் ஏ யார் யாரையும் என்னை கூப்பிட்டீங்களா நான் தம்மா யார் நீ ஓ புள்ள என் பையனா எங்கே இருக்க ஆ இங்கே தான் உன்னை சுற்றிட்டு இருக்கேன் எங்கே எனக்கு தெரியல டா அங்கே ஒரு புள்ளி மாதிரி இருக்கேனா புள்ளியா நானே ஒரு புள்ளி அது நீ எங்க இருக்க இன்னும் சின்ன புள்ளி அங்க இருக்க அதுல ஒண்ணு பூமி அந்த பூமியிலையும் மூணுல ரெண்டு தண்ணி மூணுல ஒண்ணுதான் நிலம் அந்த நிலத்திலையும் ஏழு கண்டம் பிரிச்சு பிரிச்சு போட்டு அதுல ஒரு கண்டம் ஆசியா கண்டம் அந்த ஏசியா கண்டத்தில் இத்தனையோண்டு இந்தியா பாரத் அந்த பாரதத்தில் அப்புறம் தலை பூச்சின்னா கை பூச்சின்னா கால் பூச்சின்னா எல்லாம் பூச்சின்னா மீதி இருக்கிறது இந்தியா தமத்துண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் சைனா இலங்கை எல்லாம் பிச்சு போட்டு மீதி இதுலேயோன்று இருக்கிறது இந்தியா அந்த இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு பிட்டு அதுக்கு பேர் என்ன ஆரி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அந்த அரியலூர் மாவட்டத்தில் எத்தனையோ ஊர் அதில் எங்கேயோ ஒரு புள்ளி உடையார் பாளையம் அந்த பாளையத்தில் எங்கேயோ இருக்கு நம்ம சுப்பிரமணியோட வீடு ஒரு புள்ளி மாதிரி நம்ம சுப்பிரமணிய வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் அவர் ஒரு சேரில் திணியோடு சேரில் உட்காந்துக்கிட்டு போங்க சார் உங்களுக்கு தெரியுமா என் நிலைமை என்ன எனக்கு அத்தனை கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் வெளியிலே சொல்ல முடியாது அவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனை நான் ஒரு கொம்பன் தான் நான் ஒரு கொம்பன் எனக்கு ஏன் பிரச்சனை வந்தது இதுதான் அட்ரஸ் அட்ரஸ் அது என்னமோ இந்த நெருப்புலேருந்து பறந்த ஒரு நெருப்பு புரி சும்மா தம கொஞ்ச நேரம் போய் கீழே விழுறதுக்குள்ள அதுக்குன்னு ஒரு பளிர் பளிர் பளிர் பளிர் இந்த ஈசல் பூலிச்சு ஈசல் பூச்சி இதோ இப்போ முளைச்சி வெளியில் வந்துச்சு நாளை காலையில் டிக்கெட் வந்துடும் அதுக்கு அதுக்குள்ள இந்த ஒரு சுத்து சுத்தி பளபளா பளபளா பளபளான்னு இந்த லைட் அப்படியே வந்து வந்து வந்து வந்து வந்து என்ஜாய் அனுபவியா என்ஜாய் பண்ணா ஆ பல பலா super super super super super பறந்து பறந்து பறந்து பறந்து ஏ கொஞ்ச நேரம் உட்காரு இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை ஒரு நாள் டிக்கெட்டை என்ஜாய் பண்ணு ராஜா என்ஜாய் பண்ணு விட்டுறாத பர பர ஏ கொஞ்ச நேரம் உட்காரு ஏன் கஷ்டப்படுற உனக்கே ரெக்க ரொம்ப சாப்பிட்டு இதுலயே இவ்வளோ தூரம் இல்லை இல்லை விடக்கூடாது அனுபவி ராஜா அனுபவி சுத்து சுத்து சுத்து சுத்து அப்புறம் சுற்றி சுற்றி டயர்டாகி கடைசியில் ரெக்க விழுந்தது ரெக்க விழுந்து சும்மா இருக்கானா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சும்மா இருக்கலாமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சும்மா இருக்கிறதா எப்படி எங்கேயா வாட்ச்மேன் வேலைக்கு போகணும் இன்னொரு பத்து ரூபா விவரமாக சம்பாதி ரெக்க விழுந்ததுக்கு அப்புறம் இந்த ஈசல் பூச்சி கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் வாக்கிங் போகலாம் ஜாக்கிங் போகலாம் போ போ போ போ என்ஜாய் என்ஜாய் விடாத விடாத போ போ என்ன பண்றது இன்னும் முன்னேறு முன்னேறு வாழ்க்கை விட்டுறாத முன்னேறு ஏ எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு போற ஆ நான் முன்னேறேன் முன்னேறேன் முன்னேறேன் முன்னேறேன் முன்னேறே பொறுமையாப்பா இல்லை இல்லை விடக்கூடாது முன்னேறு முன்னேறு முன்னேறு முன்னேறு முன்னேறு ஏ இருப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இல்லை இல்லை டைம் வேஸ்ட் ஆகிடும் டைம் வேஸ்ட் ஆகிடும் முன்னேறு முன்னேறு முன்னேறு முன்னேறு முன்னேறு முன்னேறு முன்னேறு முன்ன டிக்கெட் வாங்கினான் இந்த ஒரு நாள் டிக்கெட்டு இல்ல இல்ல அது எரு ஈசல்னு தனி நம்ம லைஃப் ஒரு நாள் தான் அது அதுக்குள்ள அது பண்ற டிராமா அந்த ஈசல் பூச்சி வந்துச்சுன்னா பார்க்கணும் அவ்வளோ ஆட்டம் போட்டு கடைசியாக உளுந்த பூரா சும்மா இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் ஓவர் டியூட்டி இருக்குது அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் விவரமாக இருந்து சம்பாதிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாகணும் என்றைக்கும் அதுக்கு அப்படி ஓடி ஓடி ஒழிச்சுன்னா அப்புறம் சுனாமி வந்து அடிச்சுட்டு போய் உன்னை கொண்டு போய் சித்திரகுப்தா மீன் கொண்டு போட்டுருவாரு போங்கடா பசங்களை போங்க எல்லாரும் கூட்டி அந்த பக்கம் அள்ளி போடுப்பா சுடுகாட்டில் ஆமாம் அப்படி ஒரு நாள் டிக்கெட் பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் லாங் டைம் நூறு வருஷம் டிக்கெட்டு நீ நிலையா இருக்க போற நூறு வருஷம் அப்புறம் என்ன கவலை அப்படின்னா ஏன்னா இந்த இதெல்லாம் துவக்கத்தை உடையது இந்த சரீரம் இந்த காட்சிகள்லாம் துவக்கத்தை உடையது அதனால் முடிவுக்கு வரும் ஏன்னா துவங்கினது எதுவுமே முடியும் ஆனால் கடவுள் துவங்காதவர் துவக்கம் இல்லாதவர் எல்லா துவக்கமும் அவர் மேலே தான் அவர் மேலே தான் எல்லா துவக்கங்களும் அப்போ அதனால் அவர் அனாதி அவர் துவங்குவதும் கிடையாது துவங்கியதும் கிடையாது அதனால் முடிவதும் கிடையாது காட்சியில் தான் துவங்குவது முடியுது அப்போ நீ முடிவடைகிறாய்ன்னு சொல்லும் பொழுது எது இந்த தேகம் முடிவடைகிறது மனசு முடிவடைகிறது ஆனால் நீயாக இருப்பது புருஷகா கடவுள் முடிவு அடைவது கிடையாது உனக்கும் துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது நீயாக இருப்பது கடவுள் ஆனால் இந்த காட்சிகள் தண்ணீருக்கு அலை உற்பத்தியாவது கொஞ்சம் தூரம் போகுது அப்புறம் அலை முடிஞ்சு போயிடுது அப்புறம் புது அலை வருது பயணம் பண்ணுது முடியுது ஆனால் தண்ணீர் அப்படியே இருக்கு இல்லை அது மாதிரி அது மாதிரி இந்த கடவுள் இருக்கிறார் அதில் காட்சிகள் வருது போகுது இந்த உடம்பு வருது இது போகும் ஆனால் இந்த காட்சிகளை ஏற்ற நீ அனாதி நீயாக இருப்பது கடவுள் பிரம்ம புருஷா அனாதி அதனால் நிர்குணம் நிர்குணத்தான் குணமற்றவன் எந்த குணமும் இல்லாதவன் யாரு கடவுள் அப்புறம் ஏன் சார் என் குணத்தான் நாங்க அது இறைவன் இறைவன் குணத்தை உடையவன் கடவுள் குணம் இல்லாதவர் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துருக்கோம் நம்ம கடவுளுங்கிறது உண்மை இறைவன்கிறது அவர் பார்க்குற ரோல் அவர் பார்க்குற வேலைக்கு பேர் இறைவன் மாசற்ற ஆட்சியை செய்பவர் அதனால் அவர் இறைவன் அப்படின்ட்டு பேர் ஆனால் கடவுள் மெய்ப்பொருள் அவர் ஒன்றும் பண்ணுறதில்ல அவர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறார் அப்படி குணமற்றவர் கடவுள் அதுதான் நீ அப்படி இருப்பதால் குணமற்ற இயல்பை உடையவராக இருப்பதால் நிர்குணத்வாத் அப்படி பரம் ஆத்மா யார் இது இப்படி இருக்கிறது பரம் ஆத்மா ஆத்மான்னா என்ன ஆத்மான்னா என்ன நான் ஆத்மாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் பரம் ஆத்மான்னா என்ன உண்மையான நான் ஏன் மீதியில பொய்யான நான் எது இது நான் இது நான் இது நான் இது நான் எல்லாம் எதெல்லாம் நான் நான் சொன்னாலும் அதெல்லாம் பொய்யான நான் மனசு நான் கோபம் நான் அறிவாளி நான் அதெல்லாம் பொய் சும்மா ஒரு பேச்சு நிலை இல்லாதது ஆனால் உண்மையான நான் அது பரமாத்மா அந்த பரமாத்மா அனாதி அந்த பரம் ஆத்மா குணமற்றவன் அதனால் அவனுக்கு பேர் என்ன அவ் யயகா பரமாத்மா அயம் அயம்னா இவன் இவன்னா என்ன இந்த நான் பரமாத்மாவான இந்த நான் அவ்யயக விய வியன்னா என்ன மாறுதல் மாறுதல் உயர்தல் தாழுதல் இழைத்தல் பருத்தல் உயரமாகுதல் குள்ளமாகுதல் பல பல மாற்றங்களை அடைதலுக்கு பேர் வியய அவ்வியன்னா மாற்றம் அற்றவன் இப்போ இந்த பரம் ஆத்மா இருக்கானே இந்த நான் உண்மையான நான் எந்த மாற்றத்தையும் அடைய முடியாதவன் அவ்வியகா அவ்வியகா மாற்றமே அடைய முடியாதவன் ஏன்னா அவனுக்கு குணமும் இல்லை அவனுக்கு காலமும் கிடையாது அனாதி அவன் அவன் மாறுதல் என்ற பேச்சுக்கு வேலை இல்லை அவனுக்கு மேலே தான் மாற்றங்கள் நடக்குது தண்ணீர் மாதிரி அவன் இருக்கா இந்த ஆத்மா நான் இருக்கிறேன் எனக்கு மேலே இந்த காட்சிகள் வந்து போகின்றன நான் அவைகளை வேடிக்கை பார்க்கிறேன் உபதிரஷ்டா அனுமந்தா எப்படி சதா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சிதான் நான் அவ்வயா எந்த மாற்றமும் இல்லாதவன் எதுவும் பண்ண முடியாது இந்த ஆத்மாவை எண்ணெய் உண்மையான எண்ணெய் நெருப்பு எரிக்க முடியாது கத்தி வெட்ட முடியாது நீர் ஈரமாக்க முடியாது வெயில் சுட முடியாது உடம்பு சுடுது காட்சி காட்சியை பாதிக்கும் ஆனால் ஆதாரத்தை பாதிப்பது இல்லை அதனால் சும்மா காட்சிக்கு மேலே வேடிக்கை ஒரு அலை இன்னொரு அலையை மோதுது அதனால் ஒரு அலை நசுங்கி போச்சு ஆனால் தண்ணீர் நசுங்கி போச்சா தண்ணீர் தண்ணீர் தண்ணியாக தான் இருக்குது தண்ணீர் களிமண் ஆயிடுச்சா இல்லை அலைகளுக்கு இடையில சண்டை நடக்குது சச்சரவு நடக்குது அந்த சண்டை சச்சரவுனால தண்ணீருக்கு என்னாச்சு தண்ணீர் களிமண் ஆயிடுச்சா தண்ணீர் இரும்பாயிடுச்சா கிடையாது தண்ணீர் தண்ணீரா அப்படி இந்த பரம் ஆத்மா அந்த பரம் ஆத்மாவுக்கு மேலே எல்லா காட்சிகளும் நடக்கிறது பரம் ஆத்மாவுக்கு எந்த மாற்றமும் வருவதில்லை எந்த பாதிப்பும் வருவதில்லை எந்த உயர்வும் வருவதில்லை எந்த தாழ்வும் வர்றதில்லை இந்த தண்ணி இந்த அலை பெருசா வந்ததுனால தண்ணீரோட குவாலிட்டி அதிகமாயிடுச்சா என்ன அந்த அலைகளுக்கு இடையில பள்ளம் வந்ததுனால தண்ணீருடைய தரம் குறைஞ்சு போச்சா என்ன இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது தண்ணீர் தண்ணீர் தான் இந்த வளையல் நல்ல வளையலாக இருக்கிறதுனால தங்கத்துடைய குவாலிட்டி அதிகமாச்சா என்ன வளையல் கொஞ்சம் நசுங்கினதுனால தங்கத்துடைய கேரக்டர் இறங்கி போச்சா என்ன தங்கம் தங்கம் தான் காட்சி எதுவாக இருந்தாலும் இப்படி பரமாத்மா பரமாத்மா தான் அவன் எதனாலும் சிறப்பாவதும் இல்லை எதனாலும் தாழ்ந்து போவதும் கிடையாது அவ்வியா எந்த மாற்றத்திற்கும் உட்படாதவன் மாற முடியாதவன் அவ்வியா அப்படி மாறவே முடியாதுன்னா அழிய முடியுமா அழிதலும் கிடையாது ஏன்னா ஆதியே கிடையாது அப்புறம் எங்கேருந்து முடிவு துவக்கமே கிடையாது முடிவு எங்கேருந்து முடிவு கிடையாது அவ்வியா மாற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது ஏன்னா வந்து துவக்கமும் கிடையாது குணமும் கிடையாது குணம் இருக்கிறது தான் மாறும் இவனுக்கு குணமே இல்லைங்கிறதுனால அவனால் மாற முடியாது அவ்வியா அப்படி பரமாத்மா அயம் அயம் பரமாத்மா அப்படின்னா என்ன இந்த காட்சியை எல்லாம் காணும் இவன் இந்த பரமாத்மா அவ்வயகா மாற்றம் அற்றவன் அழிவு அற்றவன் உயர் தாழ்வுகள் அற்றவன் ஷரீரஸ்தோபி அப்படி ஷரீரஸ்தகா ஸ்தகன்னா என்ன நிலை பெற்று இருத்தல் அப்படின்னு நம்ம எத்தனையோ தடவை பார்த்துட்டோம் ஸ்தா ஸ்தான்னா நிலை பெற்று இருத்தல் ஷரீரஸ்தக ஏக்கஸ்த முன்னாடி பார்த்தோம் ஒன்றில் நிலை பெற்றுன்னு இங்கே ஷரீரஸ்தக சரீரத்தில் நிலை பெற்று இருந்தால் கூட அப்படின்னா கூட எத்தனையோ தர பார்த்துருக்கோம் அப்பி அப்படின்னு அப்படின்னா அப்படியும் கூட இந்த சரீரத்தில் நிலை பெற்று இருந்தால் கூட சரீரத்தில் இருந்தால் கூட ஷரீரஸ்தக அபி கௌத்தேய ஏ குந்தியின் புதல்வனே அப்படின்னு அர்த்தம் கவுந்தேய அப்படின்னு ஏ கவுந்தேய ந கருத்தி ந லிப்பியத்தே இவன் இந்த உடம்புல இருக்கான் இந்த உடம்பு செயல்பட காரணம் இவன் ஆனால் ந கருத்தி இவன் ஒன்று செய்யறதில்லை கருத்தினா செய்கிறான் ந கருத்தி செய்வதில்லை இவன் இருப்பதால் உடல் செயல்படுகிறது ஆனால் இவன் அவைகளை செய்வது இல்லை என்னப்பா இந்த பாட்டில் தண்ணி இல்லையா இந்த டார்ச் இங்கே ஒரு டார்ச் லைட் இருந்த பூஜை அறையில் பார்த்தனே இது எரியாத சார்ஜ் இல்லையா இப்போ இப்போ ஷரீரஸ்தக அப்பி புரியுதா இப்போ இந்த இந்த தண்ணீர் இந்த வெளிச்சத்துல வந்து டான்ஸ் ஆடுது என்ன எதனால் இந்த இந்த டான்ஸ் தெரியுது பளபளா பளபளான்னு இந்த லைட் வெளிச்சத்தினால கரெக்ட் இந்த எல்லா டான்ஸுக்கு காரணம் இந்த லைட் வெளிச்சம் ஆனா இந்த டான்ஸை லைட்டு செய்தா அது ஒன்றும் செய்யல சும்மா இருக்கு ஆனால் அதனுடைய ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரகிருதி எல்லாத்தையும் செய்யுது கரெக்ட் ஆனால் பிரகிருதி இல்லைன்னா இந்த பளபளா கிடையாது அது லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இது முடிஞ்சு போயிடுச்சு அது இருந்தா ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர் புருஷா டிக்கெட் சப்ளை பண்றதை விட்டுட்டான்னா பவர் சப்ளை போயிடுறான் சப்ளை பண்ணா நான் ஒரு கொம்பன் நான் ஒரு அப்பன் நான் ஒரு சுப்பன் சப்ளை கட் பண்ணியாச்சுன்னா பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா திரும்ப மண்டே போட்டுறான் அப்படி ஷரீரஸ்தக அப்பி இந்த உடம்பில் இருந்து கொண்டு இருக்கிறான் என்றாலும் கூட இந்த உடலின் இயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் அவன் துணையால் அவன் அருளால் நடக்கிறது அனுமந்தா அவ்வளோதான் அவன் சும்மா போ பொழைச்சிட்டு போ அவ்வளோதான் ஒரு பிஸ்கட் போட்டான் அதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா நான் ஒரு கொம்பன் நீ என் பேச்ச கேட்கல உன் கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவான் இந்த ரெக்கை விழுந்து இந்த ஈசல் டிக்கெட் வாங்கறதுக்குள்ள ஆடுற தாண்டவம் இருக்கே மிகப்பெரிய தாண்டவம் தான் அப்படி இந்த சரீரஸ்தக அப்பி சரீரத்துக்குள்ள இருந்தாலும் இந்த பிரகிருத்தி தான் செய்யுது யாரால் இந்த பரம் ஆத்மாவனுடைய அருளால் ஆனால் பரம் ஆத்மா செய்வது இல்லை சும்மா அவன் வந்து இவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் ஆசீர்வாதம் நன்றியா ஓகே பண்ணு அனுமந்தா சார் நான் திருட போறேன் ஓகே போயிட்டு வா நான் கவிதை எழுத போறேன் ஓகே போயிட்டு வா சினிமாவுக்கு போறேன் ஓகே போயிட்டு வா நான் பாதயாத்திரை போறேன் ஓகே போயிட்டு வா சாப்பிட போகிறேன் ஓகே போயிட்டு வா உதைக்க போகிறேன் ஓகே போயிட்டு வா தூங்க போகிறேன் ஓகே போயிட்டு வா சண்டை போட போகிறேன் போயிட்டு வா எல்லாம் ஓகே ஓகே ஓகே பரமாத்மா அவர் எல்லாத்துக்கும் அனுமதி மட்டும்தான் அனுமந்தா அவர் செய்யறது கிடையாது அவர் சும்மா வேடிக்கை பார்க்குறவர் உபதிரஷ்டானுமந்தா அதான் என்ன ந கரோதி சர்வ எத்தனை ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று ஷரீரஸ்தோப்பி ந கரோதி சரீரத்தில் இருந்து கொண்டு சரீரத்திற்கு வாழ்க்கை பிக்ஷை போட்டாலும் கூட இவன் ஒன்றும் செய்யறதில்லை சும்மா இந்த சரீரம் தான் டான்ஸ் ஆகுது இந்த சரீரம்ங்கிறது சும்மா ஒரு பணம் இவன் போட்ட பிச்சைனாலும் உயிர் உள்ளது மாதிரி தாண்டவம் மாட்டான் இந்த லைட் வெளிச்சம் தாண்டவம் ஆடின மாதிரி இவன் போட்ட பிச்சை பரமாத்மா போட்ட பிச்சை அதனால தான் நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு பிச்சைன்னு பேர் வச்சுப்பாங்க பல பேர் குழந்தைகள் பிச்சைன்னு பேர் வைப்பாங்க முன்னாடி இப்பெல்லாம் இல்லை பிக்ஷைன்னா இறைவன் போட்ட பிக்ஷை அதுதான் சமஸ்கிருதத்தில் பேர் என்ன ஈஷ் சிவபிரசாத் தேவப்பிரசாத் தேவி பிரசாத் முருகப்பிரசாத் கிருஷ்ண பிரசாத் பிரசாதம் அவர் போட்ட பிக்ஷை நம்ம பேர் வச்சுக்கலன்னாலும் எல்லாம் அவர் போட்ட பிக்ஷை தான் இந்த போ ஷரீரஸ்தோப்பி ந கருத்தி இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு சரீரத்திற்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அவர் எதையும் செய்வதில்லை அவர் செய்யாததுனால ந லிப்பியதே லிப்புன்னா ஒட்டுதல்னு அர்த்தம் அதனால தான் பேர் லிப்ஸ் சம்ஸ்கிருத வார்த்தை தான் இங்கிலீஷில் போயிடுச்சு அப்படியே லிப்புனா ஒட்டு ஒட்டிக்குது அப்படி லிப் லிப்ஸ்டிக் லிப் லிப்புன்னா ஒட்டுதல் லிப்பியத்தே ஒட்டுகிறது ந லிப்பியத்தே அப்படின்னா என்ன ஒட்டுவது இல்லை எதனுடன் ஒட்டுவதில்லை கர்மங்களுடனும் இவனுக்கு சம்பந்தம் இல்லை கர்ம பலனோடையும் சம்பந்தம் இல்லை கரெக்டா ஏன்னா இவனும் செயலை செய்யல செயலுக்கான பலனுக்கும் இவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இவன் செயல்களையும் வேடிக்கை பார்ப்பவன் செயல் பலன்களையும் வேடிக்கை பார்ப்பவன் கர்மங்களையும் வேடிக்கை பார்ப்பவன் கர்ம பலன்களையும் வேடிக்கை தான் பார்க்குறான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இவனுக்கு ஒன்றும் இல்லை சும்மா வேடிக்கை பார்க்குறான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறான் உயர்வுகள் தாழ்வுகள் விபத்துக்கள் நல்ல பேர் கெட்ட பேர் சந்தோஷம் வருத்தம் எல்லாத்தையும் அப்படியே சென்னேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான் உள்ளுக்குள்ளே உட்காந்து இந்த பசங்கள்லாம் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் ஒரு வீட்டில் ஒரு பத்து குழந்தைங்க இருக்காங்க பேர குழந்தைகளுக்கு தாத்தா குழந்தைங்க மயவை சச்சரவு பண்ணிட்டு இருக்கா தாத்தா என்ன பண்ணுறாரு தாத்தாவுக்கு ஒரு சந்தோஷம் தனக்கு பத்து பேர குழந்தைங்களை பார்க்கும்போது ஆனால் அவன் என்னமோ சின்ன சின்ன விஷயத்துக்காக ஓடுறான் ஓடியாரான் அவனை பொறுத்தல அது ரொம்ப பெரிய சீரியஸ் ஆனால் தாத்தாவுக்கு ஒன்றும் கிடையாது சரி பசங்க இருக்காது வேடிக்கை பார்க்கலாம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் சரி சரி சரி சரி சரி சரி அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது உப்பதிரஷ்டா அனுமந்தா அவர் நேரம் ஆச்சுன்னா டே பசங்களா வாங்க சாப்பிடலாம் போ உள்ள போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சீலை சுருட்டியாச்சு அப்படி உபதிரஷ்டா அனுமந்தா இந்த பரமாத்மா இந்த உடல் மன கட்டமைப்புகளுக்கெல்லாம் வேறு வேறு திறமைகளை கொடுத்துட்டு பிக்ஷை போட்டுட்டு இந்த பசங்க பண்ணுற லீலையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் உபதிருஷ்டா அனுமந்தா அவர் காரியங்களை செய்வதும் இல்லை அதனால் கர்மங்களை செய்வதும் இல்லை அதனால் கர்ம பலனும் அவருக்கு கிடையாது எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்குறது இருந்துட்டு போகுதுட்டு போ போகிறார் அவரை பொறுத்தவரை அப்படிதான் சொல்றாரு அவரை பொறுத்தளவில் இதனால வருத்தமே கிடையாது யாரை பொறுத்தளவில் பரம் ஆத்மாவை பொறுத்தளவில் உயர்வுகளாலோ தாழ்வுகளாலோ நல்ல பேராலோ கெட்ட பேராலோ அவருக்கு ஒன்றும் குதிக்கிறதும் கிடையாது வருத்தப்படுறதும் கிடையாது ஆனால் யார் குதிக்கிறா வருத்தப்படுறா நீ ஆனா உண்மையான நீ யாரு பரமாத்மா அப்ப வருத்தப்படுற நீ யாரு அதான் யாருக்குமே புரியல அதான் நீ யாருன்னு தெரியல அது யாருக்குமே தெரியல யாருன்னு அட்ரஸ் இல்லாத வருத்தப்படுறான் இல்லாதவன் வருத்தப்படுறான் இது ஏன் அப்படியாச்சு அது ஏன் இப்படியாச்சு பிச்சை போட்டவர் செவனேன்னு இருக்கிறாரு இடையில ஒரு இடைத்தரகன் இருந்துகிட்டு அது எப்படி இப்படி ஆகலாம் அப்படின்னா அது எப்படி இப்படி ஆகலாம் பிச்சை போட்டவனுக்கு பிரச்சனை இல்லை இடைத்தரகனுக்கு பிரச்சனை அது எப்படி இப்படி ஆகலாம் அப்படி தலையே போட்டா தலையே அப்புறம் முடியல பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு ந கரோத்தி ந லிப்பியத்தே இந்த பரமாத்மா கர்மத்தையும் செய்வதில்லை கர்ம பலனையும் அனுபவிப்பதில்லை நியத்திகள் சும்மா காத்து வீசுது ஸோ இந்த கலண்டர் அதிகமாக பறக்குது அந்த கலண்டர் அவ்வளோ பறக்கலை என்ன அவ்வளோ இதுக்காக இந்த க கேலண்டர் வருத்தப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது சரி வருத்தப்படுன்னு சொல்ல வேண்டியதுதான் வேற என்னத்தை பண்ணுறது என்னத்தை சொல்றது சரிப்பா வருத்தப்பட்டுன்னு சொல்ல வேண்டியதுதான் நியத்தியல் சும்மா பிரகிருதி இப்படி தான் இருக்கும் சும்மா எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிட்டு போகுதுன்ட்டு போக அதை போய் சின்ன விஷயத்த பெரிய சீரியஸ் ஆகிட்டு இதுக்காகவே வாழ்க்கை அடமணும் நீங்கள் எல்லாம் இப்போ தெரிஞ்சுட்டு நீங்கள் ஊரில் போய் பேசி பாருங்கள் ஐயோ பேசவே முடியாது எல்லாம் பைத்தியம் ஏன் எதுக்குன்னு கேளுங்க கேள்வியே கே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் ரைட்டு அவ்வளோதான் ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் ரைட்டு ஏன் எதுக்கு அது என்ன சார் நான் போகணும் வாழ்க்கையில் முன்னேறணும் எங்கே போயிட்டு இருக்க அதையா இருக்கண்டா எங்கேருந்து வந்த அதையா இருக்கண்டா ஓடு ஓடு ஓடு ஓடு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் ரைட் எதுக்கு ஓடுற முன்னேறணும் சார் எதுக்கு முன்னேறுற வாழ்க்கைன்னா முன்னேறணும் சார் முன்னேறி எங்க போக போற முன்னேறினா முன்னேறணும் சார் முன்னேறி என்ன பண்ண போற முன்னேறி முன்னேறணும் சார் அதுக்காக முன்னேறுறேன் ஏன் எதுக்கு முன்னேறுற பிறந்தாச்சு அம்மா அப்ப என்ன முன்னேறணும் ஏன் முன்னேறணும் என்ன சார் பிறந்தா முன்னேறணும் வேற ஒன்றும் காரணம் கிடையாது எதை நோக்கி நோக்கியே கிடையாது எதை நோக்கின்னு எவனுக்குமே தெரியாது நோக்கி என்ன நோக்கி இதை நோக்காமல் தான் ஓடிட்டு இருக்கான் இவனுக்கு எதையும் நோக்கி கிடையாது மொத்தத்தில் நான் பைத்தியமாக இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை நோக்கம் பைத்தியமாக இருக்கணும் எதையா செஞ்சுக்கிட்டு எதுக்காக ரகலை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா நாலு இழிச்சா வாங்கி கிடைச்சா அவனையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் பேசி பாருங்கள் ஊர் ஒன்றும் காரணமே இருக்காது சும்மா எதையாக உங்க பேசிக்கிட்டு உனக்கு தெரியுமா என்னை முறைச்சி ஏரியா இவன் கையை பிடிச்சான் காலை பிடிச்சான் அவன் என்னை தொட்டான் இவன் என்னை கிள்ளுனான் இவன் என் பென்சிலை திருட்டான் இவன் என் பேனா திருட்டான் அந்த பென்சிலை திருடினா போயிட்டு போகுது என் பென்சிலை எப்படி அவன் திருடலாம் இந்த ஐம்பது பைசா பென்சிலுக்காக அஞ்சு நாள் அழுதுகிட்டு இருக்கிறான் பைத்தியம் பென்சில் போயிட்டு போகுது அது ஏன் பென்சில் அது ஏன் பென்சில் கொஞ்சம் இவனுக்கே எத்தனை நாள் டிக்கெட்டுன்னு தெரியல அதுக்குள்ள கொஞ்சம் என்னுடைய இது இவனுக்கு டிக்கெட்டே எப்போ வருதுன்னு தெரியல நீயே இன்னும் பத்து கோடி வருஷம் இருக்க போகிறது இல்லை அதுக்குள்ளே என்னோட பாட்டில் என்னுடைய சாட் பீஸ் என்னுடைய பென்சில் என்னுடைய மேஜ என்னுடைய வீடு என்னுடைய இடம் என்னுடைய சைக்கிள் என்னுடைய ஸ்கூட்டர் என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய புருஷன் என்னுடைய புள்ள என்ன என்னுடைய என்னுடைய சட்டை என்ன இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுதா இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுதா இல்ல அப்புறம் என்ன இப்ப மட்டும் ஒண்ணுது இன்னும் இரநூறு வருஷம் கழிச்சு இது ஒண்ணுதான் கிடையாது அப்புறம் என்ன இப்ப மட்டும் ஒண்ணுது என்ன இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒண்ணு ஒண்ணுது கிடையாது இரநூறு வருஷம் கழிச்சு இது ஒண்ணுது கிடையாது அப்புறம் இடையில மட்டும் என்னப்பா ஒண்ணுது நினைக்கவே நேரம் கிடையாது யாருக்கும் நினைக்க கூட நேரம் இல்லாம ரொம்ப பிஸியா பைத்தியமா இருக்கான் ரொம்ப பிஸியான பைத்தியம் <laughs> இதான் நம்ம தமிழ் பழமொழி என்ன நாய்க்கு <laughs> செய்ய வேலை ஒன்றும் கிடையாது ஆனால் நிற்க நேரம் கிடையாது ரொம்ப பிஸி வேலை ஒன்றும் <laughs> கிடையாது அது ஓடுறத பார்க்கணும் சரக்கு சரக்கு சரக்குன்னு ஓடுவான் அதுவும் ரெண்டு குறை குறைச்சிட்டு வேற ஓடுவோம் எல்லா பசங்களும் பி கேர்ஃபுல் நான் ஹீரோ வந்துட்டேன் அப்படி நாமளும் அப்படிதான் ரொம்ப பிஸியான பைத்தியம் என்ன இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் எப்பயாவது எப்பயாவது ஒரு நேரம் தனியாக ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும் எல்லாரும் அதான் தியானம் தியானம்னா எலும்பு நேரம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறது இல்லை தனியாக அரை மணி நேரமாக சிந்திக்கணும் இதெல்லாம் பற்றி ஆமாம் உண்மை இப்படி தான் எப்படி இருந்தாலும் இரநூறு வருஷம் கழிச்சு நான் இருக்க போகிறதில்ல ஆயிரம் வருஷம் கழிச்சு இருக்க போகிறதில்ல ஏன் தேவையில்லாமல் இப்போ நான் வந்து டென்ஷனில் இருக்கேன் ஏன் என்னமோ இருந்துட்டு போகுது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது என்னது இல்லை இரநூறு வருஷத்துக்கு பிறகு என்னது இல்லை அதுக்குள்ளே நான் ஏன் என்னது என்னதுன்னு சொல்லி என் மனசுல லோட் என் மனசுல லோட் என்னது என்னதுன்னு நினைக்க நினைக்க டென்ஷன் அதிகமாகும் என்னது கிடையாது அவன் ஏதோ கொடுத்து வச்சுக்கப்பான்னு கொடுத்தா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ அப்புறம் கூப்பிட்டான்னா போயிடுவோம் விட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இது என்னது இல்லை எல்லாம் இறைவனுது ஒட்டுமொத்த சிருஷ்டியே இறைவனுது இவ்வளோ பெரிய சிருஷ்டிக்கு சொந்தக்காரன் இறைவன் அதில் தமா துண்டு இத்தனையோண்டு இடத்துக்கு ஒரு வேலி போட்டுக்கிட்டு இது என்னதுன்னு நினைக்க வேண்டியது அப்புறம் இந்த பாட்டில் என்னது இந்த மேஜை என்னது தொடாத இது இது வரைக்கும் ஏ இடம் இதுல இதுக்குள்ள கை வைக்காத அதுக்காக பெரிய டென்ஷன் இது வரைக்கும் ஏன் வேலி வேலி நவுத்தி வச்சா கையை வெட்டிடுவேன் அப்புறம் அதுக்கு கோர்ட்டில் கேஸ் இருபத்தஞ்சி வருஷம் அல்ல ஐம்பது வருஷம் அல்ல அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி ஏ போகிறான் எவனும் போடா லூசு அப்படின்ட்டு போ சொல்லணும் பாரு கேட்டா கேட்குறான் கேட்காட்டி போகிறான் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு போ இதுக்கு உள்ள போய் இருக்கிற நாளில் சந்தோஷமா இருந்துட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை இருக்கிற நாளில் பிரச்சனை பண்ணியே கிடைச்சா பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் ஜெயிச்சு என்னைக்கு அனுபவிக்க போகிறான் அனுபவிக்க போகிறான் அதுக்குள்ளே வயசாயிடுது நான் என்னை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு சொல்லியே நான் எனது இந்த ரெண்டு வார்த்தை இருக்கே இந்த ரெண்டு வார்த்தை ஆராயப்பட வேண்டிய வார்த்தை எது நான் எனது இங்க நடக்கிற மிஸ்டேக் தான் ப்ராப்ளம் இந்த நான்கிறது நம்ம இது நினைச்சிட்டோம் நேற்று பார்த்தோமே பாறை கதை அது மாதிரி ஒரு மலையில ஒரு பாறை தன்னை தனியா பிரிச்சு பார்த்ததுன்னா என்ன அதுக்கு லூசு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் கரெக்ட் இந்த பிரகிருத்தியிலிருந்து இந்த தேகத்தை நீ பிரித்து பார்த்தேன்னா என்ன உனக்கு லூசு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் கரெக்ட் பிரகிருத்தியில் ஒரு பகுதி தான் இது நீ நினச்சிக்கிட்ட நான் சம்திங் ஸ்பெஷல் கொம்பன் ஆறு அடி மூணு அங்குலம் நூற்றி பத்து கிலோ இதுதான் நான் அப்படின்னு அப்படி ஒன்றும் கிடையாது இந்த பிரகிருதி உன்னை பார்த்து சிரிக்குது பாவம் பைத்தியம் அப்படின்னு இந்த ஒரு பாறை மலையிலேருந்து நான் தண்ணின்னு பேசிச்சுன்னா என்ன இந்த பூமியை விட்டு ஒரு மண்ணு மட்டும் சொல்லுது இந்த பூமி வேற ஆனால் நான் வேற ஒரு மண் சொல்லுது அப்படின்னா என்ன அந்த மண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு அர்த்தம் இந்த உலகம் வேற நான் வேற அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்கிறோம் பைத்தியம்னு அர்த்தம் பிரகிருத்தியில் ஒரு பகுதி தான் இந்த உடம்பும் மனசு எல்லாம் அதை விட்டு நீ பிரித்து பிரித்து பார்த்து நான் நான் நான் நான் பிரிக்கிற பிரித்தக் பிரித்தக் பிரித்தக் நான் தனி அவன் தனி அவன் தனி அவன் தனி அவனுக்கு எல்லை அதோட எனக்கு எல்லை இதோட அவன் எனக்குள்ளே வரக்கூடாது நான் அவனுக்குள்ளே போகக்கூடாது பிருத்தக் பிருத்தக் பிருத்தக் பிருத்தக் தனி தனி தனி தனி தனி இல்லை பைத்தியம் தன்னை தானே அழித்துக் கொள்கிறான் கிணஸ்தி ஆத்மனா ஆத்மானம் தன்னையே அழிச்சுக்கிறது தவிர இதில் வேற ஒன்றுமே கிடையாது அப்பட்டமான தற்கொலையை விட மோசமான செயல் இதை என்ன இதை பெரிய பெருமையாக நினச்சிக்கிறா இல்லை தற்கொலையை விட மோசமான செயல் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டனா தான் ஒரு நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இவன் வாழ்க்கை பூரா பிரச்சனை தற்கொலை பண்ணிட்டுனா தூக்கி புதைச்சி போட்டு கொளுத்தி போட்டு வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த நாள் எல்லாரும் நிம்மதியாக அடுத்த வேலையை பார்க்கலாம் ஆனால் இவன் தானும் சாகிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டான் தன்னை சார்ந்தவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் மிகப்பெரிய அழிவு கேன்சர் இந்த அறிவு இல்லைன்னா எவ்வளவு பெரிய கொடுமை என்ன ஒருத்தன் வந்து தானே தன்னை அழித்துக் கொள்கிறேன் நான் என்னை சார்ந்தவர்களையும் அழிக்கிறேன்னு தெரியாமலே வாழறான் அந்த மாதிரி வாழ்க்கையை என்ன பண்றது இந்த ஞானம் இல்லாத ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் அழிக்கிறான் இப்போ நான் நான் நான் எது நான் இங்க இருக்கிறது ஒரு இறைவன் கடவுள் சொல்றாரு ஏ லூசு இங்க இருக்கிறது நான் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு நீ ஒருத்தர் இருந்துட்டு இல்ல இல்ல நான் வேற இவன் வேற உன்னை என்ன பண்றது வெட்டி கொல்லணும் முதல்ல கரெக்ட் வேற ஒண்ணு ஒண்ணுக்கு தகுதி கிடையாது யூஸ்லெஸ் சொல்லும் கடவுள் சொல்றாரு இங்க இருக்கிறது நான் மட்டும் அவர் நீ என்ன நான் வேற இவன் வேற இவன் வேற டாய் ஓ இடத்துல நீ இரு இறைவன் ஈஸ்வரான்னு புரிஞ்சு அப்பதான் புத்தி சரியாக ஆகிறது இறைவன் அவர் பொழுதுபோக்குக்காக லீலை பண்றார் அதுல ஒரு விட்டு அதுல பொறிச்ச அதுல தெரிச்ச பொறி நீ அதுக்குள்ள நீ என்ன தாண்டவம் ஆடுற நீங்க என்ன கோடி வருஷம் இருக்க போறீங்க கிடையாது ஏன் இந்த தாண்டவம் வருது ஏன் இந்த ஆணவம் இதுக்கு விரதம் என்ன தெரியுமா நான் நான் என்ற பாவம் நான் நான் மப்பு தலைக்கு ஏறி போய் கிடக்கிற பாவம் பாவம்னா என்ன நிலை கண்ணோட்டம் அதுக்கு பேர் என்ன நான்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை என்ன அகம் அகம் அகம் அகம்னு பாவம் கண்ணோட்டம் நினப்பு நினப்பு தான் பொழப்ப கெடுத்ததுன்னா நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் சொல்ற கேளு ஜாக்கிரதை நான் நான் சொல்ற கேளு நான் நான் நான் மப்பு தலைக்கேறி வெறி தலைக்கேறி அகம் பாவம் இதான் அகம்பாவம் அகம்பாவம் தமிழ் வார்த்தை கிடையாது சமஸ்கிருத வார்த்தை எதுக்கு எடுத்தாலும் நான் அப்புறம் எனது இது நான் இது எனது இதை தொட்டாத தொட்ட கையை வெட்டிடுவேன் பார்க்காத பார்த்த கண்ணை நோண்டிடுவேன் இதே பொண்டாட்டி இதே வப்பாட்டி இதே சின்ன வீடு இதே பெரிய வீடு இதே புள்ள என் கொழுந்தனாரு என் கொழுந்தியாரு என் மாப்பிள்ளை என் மச்சான் என் அண்ணன் என் தம்பி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் கொள்ளு பாட்டி என்னை கொண்ட பாட்டி எல்லாம் எல்லாம் இதெல்லாம் எண்ணுது கை வச்ச வெட்டிடுவோம் பி கேர்ஃபுல் அடுத்த நாள் எம்ம தர்மாட்டு டிக்கெட் வந்தது ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன தலையில ஊதுபுத்தி வச்சாச்சு டமர டமர டமர டமர டமர டமர சார் போயிட்டாரு ஏய் குதி போடு ஏய் ஆட்டம் போடு சார் போயிட்டாரு ஏய் பட்டாசுடி பட்டாசுடி சார் போயிட்டாரு ஐ ஐ ஐ ஐ ஐ கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஏ நான் நான் தாண்டவம் மாடி எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு அப்பா இன்னையோட முடிஞ்சு போயிட்டாரு ஒரு டிக்கெட் முடிஞ்சது நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இந்த நான் எனதுங்கிறது இருக்கே இது மாதிரி ஒரு கேவலமான மடத்தனம் வேற ஒண்ணுமே கிடையாது மடத்தனத்திலே கேவலமான மடத்தனம் நான் எனதுங்கிறது அகம்பாவம் ஆனா உண்மை என்ன ஈஸ்வர பாவம் வேண்டும் இதெல்லாம் இறைவன் இறைவனுடையது உலகமே இறைவனுடையது அப்புறம் என்ன இந்த வீடு அப்புறம் என்ன கதவு அப்புறம் என்ன பெட்டி அப்புறம் என்ன செயின் அப்புறம் என்ன பொண்டாட்டி அப்புறம் என்ன புல்லை அப்புறம் என்ன கழுத இது ஏன் கழுத ஏன் கழுத ஏமாடு ஏமாடு ஏமாடு என்ன ஏமாடு இந்த இறைவன் கொடுத்து வச்சிருக்க சொல்லியிருக்கார் கொஞ்ச நேரம் இதை கொஞ்சம் வச்சுட்டு விளையாண்டுட்டு வாப்பான்னு அனுப்புனாரு அதுக்குள்ள என்னது என்னது என்னது என்னது என்னது என்னதுன்ட்டு ஆமா விளையாண்டுகிட்டே இருக்கேன் அப்புறம் அதுக்குள்ள என்னது வேறு எது ஒண்ணுது இது என்ன பத்தாயிரம் வருஷமா ஒன்றுதா அது முதல்ல சொல்லு ஆ உடம்பே என்னது கிடையாது அதுவே மாறிட்டு இருக்கு நாளைக்கு ஆக்சிடென்ட்ல கை போச்சுன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது கால் போச்சுன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நாளைக்கு எம தர்மா டிக்கெட் அனுப்புனா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ள நான் எனது இதுக்கு பேர் அகம்பாவம் இது நல்லதே கிடையாது நான் எனது ஆனால் என்ன பாவம் வேணும் ஈஸ்வர பாவம் இறைவன் இறைவனுடையது இந்த பிரகிருத்தியே இறைவனுடைய சொத்து அதில் ஒரு பிட்டுக்கு நீ கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கணக்கு பிள்ளை ஒட்டுமொத்த கணக்கு பல கோடி வருஷமா அவர் வரவு செலவு பார்த்துட்டு இருக்கிறாரு அதில் கொஞ்ச நாளுக்கு இந்த பாட்டில் நீ போய் கணக்கு பார்த்துட்டு வாப்பிடலன்னு அனுப்பி வச்சாரு நீ என்ன பண்ணிட்ட அதுக்குள்ள என்னது என்னது என்னது என்னது என்னதுன்னு ஓ பேர்ல பத்தாயிரத்தை எழுதி வச்சு இதெல்லாம் என்னதுங்கிற சும்மா அதெல்லாம் அறியாமை புரிஞ்சுக்கிட்டு பொழைச்சிக்க வேண்டியதுதான் அப்படி இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நான் எதையும் செய்வதில்லை இதெல்லாம் இறைவனின் திருவிளையாடல் பிரகிருத்தியின் திருவிளையாடல் இதெல்லாம் நான் வெறும் சாட்சி வேடிக்கை பார்ப்பவன் ந கரோத்தி ந லிப்பியதே செய்வதும் இல்லை ஒட்டுவதும் இல்லை எதனுடன் கர்மங்களுடன் கர்ம பலன்களுடன் கர்மங்களை நான் செய்வதும் இல்லை கர்ம பலன்களுடன் எனக்கு சம்பந்தமும் இல்லை அது ஏதோ வருது போகுது இப்போ காற்று வீசின மாதிரி காற்று வீசிச்சு கொஞ்ச நேரம் ஜில்லுன்னு இருந்துச்சு போச்சு காற்று வீசிச்சு இந்த பேப்பர் பறந்தது சத்தம் வந்துச்சு நின்றுச்சு அவ்வளோ நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு இப்போ என்னப்போ அவ்வளோ இந்த மாதிரி காட்சிகள் வருது இருக்குது போகுது நான் வேடிக்கை பார்ப்பவன் உபதிரஷ்டானுமந்தாச்ச அப்புறம் ந கரோத்தி ந லிபியத்தே இந்த அயம் பரமாத்மா இவன் இந்த பரமாத்மா இந்த நான் ந கரோத்தி ந லிபியத்தே எதையும் செய்வதும் இல்லை எதையும் அனுபவிப்பதும் இல்லை அனுபவங்கள் நடக்கின்றன அதெல்லாம் இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்கள் இதோட சேர்ந்து திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்கிறத நான் வந்து என்ன பண்றேன் வேடிக்கை பார்ப்பவன் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இதுதான் உண்மை ஷரீரஸ்தோ அப்பி ஷரீரத்தில் இருந்து கொண்டு கூட இவன் எதையும் செய்வதில்லை அனு செய்வதும் இல்லை அனுபவிப்பதும் இல்லை என்ன ஒட்டுவதில்லைன்னு அர்த்தம் ஒட்டுவதில்லைன்னா பாதிக்கப்படுவதில்லை இந்த புண்ணிய பாப்பங்களால் இவன் பாதிக்கப்படுவதில்லை புண்ணிய பாப்பங்கள் சூழ்நிலையிலே கொண்டு வருது அந்த சூழ்நிலையில இவன் வேடிக்கை பார்க்குறான் அவ்வளோதான் உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன வயசில் அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போது ஸ்கூலில் எத்தனையோ சம்பவங்கள் வந்துச்சு ஒரு கோலி குண்டு விளையாடும் போது ஜெயிச்சிருப்பீங்க ஃப்ரெண்டோட அரட்டை அடிச்சிருக்கலாம் இல்லை ஒரு நேரம் கீழே விழுந்து இருந்துச்சு வருத்தமாக இருக்கலாம் எதே ஒரு பென்சில் காணா பண்ணிட்டு வருத்தப்பட்டிருக்கலாம் இப்போ என்ன உனக்கு லாபம் என்ன நஷ்டம் ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோதான் புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப நேற்று நடந்ததுக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கு டென்ஷன் இல்லைன்னா அன்னைக்கு டென்ஷனா இருந்ததுன்னா அப்போ இன்னைக்கு நடந்ததும் டென்ஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நான் டென்ஷனா எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் அதான் அறியாமை இந்த நான் எனதுங்கிற நினப்பு அகம்பாவம் அதுக்கு சரியான சரியான தீர்வு என்னன்னா ஈஸ்வர பாவம் இறைவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கார் அவர் என்னமோ திருவிளையாடல் என்னமோ பண்ணிட்டு போறாரு அவர் கையில் அக்கௌண்ட் பேப்பர் இருக்கு அக்கௌண்ட் பேப்பர் வச்சுட்டு அவர் என்னமோ பண்றாரு ஓகே இதை பத்தி நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை அது பிரகிருதி பிரகிருதி லீலை ஈஸ்வர லீலை பரமாத்மா அயம் அவ்வய ஆனால் இந்த பரமாத்மா அவ்வயம் இவன் ந கருத்தி ந லிப்பியத்தே இவன் எதையும் செய்வதும் இல்லை எதையும் அனுபவிப்பதும் இல்லை இவன் சதா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் இந்த காட்சிகளை அனாதித்வாத் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்வயக शरीरस्तोऽपि कौन्तेय न करोति न लिप्यते यथा सर्वगतं सौक्ष्म्यं सौक्ष्म्यात् यथा सर्वगतं सौक्ष्म्यात् आकाशं नोपलिप्यते नोपलिप्यते नोपलिप्यते सर्वत्रावस्थितो देहे सर्वत्रावस्थितो देहे तथात्मानोपलिप्यते आत्मानोपलिप्यते இப்போ சொன்னதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றாரு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சின்ன உதாரணம் சொல்றாரு யதா எப்படி சர்வகதம் ஆகாசம் இந்த ஆகாசம் சர்வ கதம் கதம்னா என்ன மர நிறைந்திருப்பது இந்த ஆகாசம் எங்கே இல்லை எங்கேயும் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த செவத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு எங்க அம்மா சார் உள்ள குண்டு குண்டா கேப் கேப்பா இருக்குல்ல அதெல்லாம் ஆகாசம் கிடையாதுப்பா பாறை இருக்க பாறையாக இருக்கும்போதே பாறையிலேயே இந்த ஆகாசம் ஓடிட்டு தான் இருக்கு இன்ஃபேக்ட் உண்மை என்னன்னா இந்த ஆகாசம் ஆகாசமாக இருந்து கொண்டு இந்த ஆகாசமே வாயு வேஷத்தை எடுத்தது இந்த ஆகாசம் வாயு என்ற வேஷங்கள் பிறகு அக்னி இந்த வேஷங்கள் பிறகு நீர் அது பிறகு நிலம் அது அப்புறம் கலந்து கலந்து கலந்து இப்படி அதனால் உண்மை சொல்லப்போனால் எல்லாமாக இருப்பது ஆகாசம்தான் ஆகாசத்தில் இது இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் ஆகாசம்தான் இந்த மாதிரி காட்சிகளாக இருக்கு எப்படி நீரில் அலை இல்லை நீர் தான் அலைகளாக காட்சி தெரிகிறது அப்படி இந்த ஆகாசம்தான் தான் இந்த மாதிரி காட்சிகளாக இருக்கிறது அப்போ இந்த காட்சிகளுக்கு உள்ளும் புறமும் ஆகாசம் நீக்கம் வர நிறைந்திருக்கிறது இந்த ஆகாசம் மோட்டாவா மொத்தமா இருக்கிற இடத்துல செவுரு இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கிற இடத்துல தண்ணீர் இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கிற இடத்துல காற்று எப்படி ஆகாசம் தான் ஆனால் ஆகாசம் எல்லாத்தை விட சூக்மம் எல்லாத்தை விட சூக்மம் ஆகாஷம் சூக்மம்னா என்ன இன்னும் இன்னும் நுணுக்கமானது இப்போ என்னாவது இந்த கலர் தண்ணியை எடுத்து செவுத்துல ஊத்துனா செவுறு கலர் மாறி போயிடு சட்டையில் ஊத்துனா கலர் மாறி போயிடு துணி எடுத்து நெருப்புல போட்டா நெருப்பு எரிஞ்சு போயிடுது இப்போ கலர் தண்ணி எடுத்து ஆகாசத்தில் ஊற்றுனா ஆகாசமும் கலராக போயிடுச்சு இல்லை ஆ முந்தா நாள் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா பெரிய பிரச்சனை சுப்பிரமணி வீட்டுக்கு பின்னால் என்னாச்சு குப்பையை கொளுத்துனாரு என்னென்னா குப்பை கூட இருந்து ஆகாசம்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் எங்கே எதை வைக்கிறதுனே தெரியல வீட்டில் இருந்து ஆகாசமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படியாவதா இந்த நெருப்பாக இருப்பது ஆகாசம் அப்போ அந்த நெருப்பு ஆகாசத்தை உண்ணும் செய்ய முடியாது ஏன் சௌக்ஷ்மியார் அதுவாக இருப்பதால் சூக்மம் அதற்கும் சூக்மமாக இருப்பதால் அந்த நெருப்பினுடைய சூக்மம் ஆகாசம் அப்ப எதுவுமே அதை ஒன்றும் பண்ண முடியறதில்ல இந்த ஆகாசத்துல எத்தனையோ குப்பை பறக்குது ஆனா ஆகாசம் குப்பையாச்சா இல்ல ஆகாசம் அழுக்காச்சா இல்ல எவ்வளோ சாக்கடை இருக்கு ஆகாஷத்துக்கு நாத்தம் வந்துச்சா கிடையாது அப்போ நோ உபலப் ந உபலப்பியத்தே நோப்பலப்பியத்தே அப்போ உபலப்பியத்தே உபலிப்பியத்தே உபலிப்பியத்தே உபலிப்பியத்தேன்னா தொடுதல் உபலிப்பியத்தேன்னா மாசுபடுதல் உப்பலிப்பியத்தைன்னா மாசுபடுதல் களங்கம் ஏற்படுதல் அப்படி உப்பலிப்பியத்தை இந்த சட்டையில் கரப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் உப்பலிப்பியத்து அப்போ இந்த ஆகாசத்தை ஏதாவது கலங்கப்படுத்துதா ந ந உப்பலிப்பியத்து நோப்பலிப்பியத்து ஏன் சௌக்மியாத் இங்கே இருக்கும் எது கலங்கங்களோ எது கரைகளோ அந்த கரைகளாக இருப்பது ஆகாசம் அப்போ இந்த சாக்கடையாக இருப்பதே ஆகாசம் அப்ப இந்த சாக்கடை போய் ஆகாசத்தை கலங்கப்படுத்துறதுங்கிறது கிடையாது அது இடம் கொடுக்குது எல்லாம் இருக்க இடம் கொடுக்குது அதுபோல எதா சர்வகத்தம் ஆகாஷம் எப்படி சர்வகத்தம் எங்கும் நீக்க முடியாத நிறைந்திருக்கும் சர்வம் கதம் சர்வகதம் எல்லா ரூபங்களிலும் இருக்கும் எல்லா ரூபங்களிலும் இருக்கும் இந்த ஆகாஷம் சௌக்மியாத் அவை எவை எவைகள்லாம் இருக்கோ அவை அவைகளுக்கு சூக்ஷ்மமாக இருப்பதால் அவை அவைகளுக்கு ஆதார வஸ்துவாக இருப்பதால் ந உப்பளிப்பியதே அவைகளால் மாசுபடுவது இல்லை மாசுபடுத்தப்பட முடியாததாக இருக்கிறது அப்படி சர்வத்திர அவஸ்தித்தோ தேகே ததா ஆத்மா யதா சர்வகத்தம் ஆகாஷம் எப்படி ஆகாசமோ ததா ஆத்மா அப்படித்தான் இந்த ஆத்மா சர்வத்திர அவஸ்தித்தோ எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிறான் தேகே இந்த தேகத்தில் இருக்கிறான் எப்படி போடணும் ததா ஆத்மா சர்வத்திர தேகே அவஸ்திதா அப்படி மாற்றி போட்டால் பொருள் பொருள் யதா சர்வகதம் ஆகாஷம் ததா சர்வத்திர அவஸ்திதா தேகே ஆத்மா எப்படி ஆகாஷம் எங்கும் நிலை நீக்குமர நிறைந்திருக்கிறதோ எல்லாம் என்ற விஷயத்தில் அப்படிதான் இந்த ஆத்மா சர்வத்திர எங்கும் அந்த ஆகாசமாக இருப்பதே ஆத்மா அப்ப என்னாச்சு ஆகாசத்தை விட இன்னும் சௌக்மியம் சூக்மம் அப்ப என்னாச்சு இவனை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது உபலிப்பியத்தே அவனை எதுவும் தொடுவதில்லை இந்த காட்சியில் எதுவும் அவனை பாதிப்பது இல்லை எப்படி ஆகாசமோ அப்படி இந்த பரம் ஆத்மா ந உபலிப்பியத்தே நோப்பலிப்பியத்தே நோப்பலிப்பியத்தேன்னா ந உபலிப்பியத்தே என்றால் கரைப்படுத்தப்படுவது இல்லை கலங்கப்படுத்தப்படுவது இல்லை அப்படி யதா சர்வகதம் சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்பியதே இந்த பொருள் பண்ணும்போது எப்படி புரிஞ்சுக்கணும் யதா சர்வகதம் ஆகாஷம் சௌக்மியாத் ந உபலிப்பியதே அப்படி இடம் மாற்றி குரல் புரிஞ்சுக்கணும் அது கவிதை படிக்க முடியறதுக்காக இப்படி போட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி மாற்றி போட்டணும் தத்தா யதா எப்படி அங்கே ஆரம்பிச்சது தத்தா அப்படின்னா அவ்வாறே அவ்வாறே சர்வத்திர அவஸ்திதா தேகே ஆத்மா ந உப்பளிப்பியதே தொடப்படுவது இல்லை அப்படியே எங்கும் நிலை பெற்றிருக்கும் இந்த தேகத்தில் இருக்கும் இந்த ஆத்மா ந உபலிப்பியத்தே தொடப்படுவது இல்லை யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் नोपलिप्यते सर्वत्रावस्थितो देहे तथात्मा नोपलिप्यते यथा प्रकाशत् यथा यथा प्रकाशयत् प्रकाशयत् कृत्स्नं लोकमिमं रविः कृत्स्नं लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृत्स्नं प्रकाशयति भारत क्षेत्रं क्षेत्री तथा कृत्स्नं பிரகாஷயதி பாரத ம். என்ன எழுந்துச்சு உட்காருங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்துச்சு உட்காருங்க நான் ரெண்டு சுலோகம் தானே பிடிச்சிடலாம் இது என்ன திடீர்த்து கொண்டு வந்து அப்படி வைங்க ராமா எப்படி ஆயிடுச்சா பரவாயில்ல வீட்டுக்கு ஃபோன் மணி ஆயிடுச்சு நமக்கு கம்ப்யூட்டருக்கு கனெக்ஷன் போகக்கூடாது பவர் போகக்கூடாது ஆனால் இங்கே பவர் வேணுமா உங்களுக்கு அது இருக்கலாமே அது ஒன்றும் பிரச்சனை அங்கே போட டக்குனு இதான அதை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் போயிடுச்சு இப்போ இதில் உங்களுக்கு பவர் இருக்குது சிபியூ போட்டால் தானே பவர் ஆகும் ம் சிபியூ போடலைன்னா நீங்கள் போட்டு இதுலேருந்து பவர் எடுத்துக்கிட்டு இது வேறு எதுவும் யூஸ் பண்ணலாம் இதுவே சப்ளை இல்லை போகாது சார்ஜ் போடுறதுக்கு பட்டன் தெரியாம ஆஃப் பண்ணலனாலும் பெரிய தப்பு கிடையாது ஆஃப் பண்ணிக்கிறது கொஞ்சம் சேஃப்டியா ஆஃப் பண்ணது பட்டன் பட்டன் தெரியல ம் அது லேசாக வெளிச்சம் தெரியும் தெரிஞ்சால் அதை ஆஃப் பண்ணிடுறது தான் நல்லது இது ரொம்ப எல்லாம் அடக்கமாக வச்சுருக்காங்க பட்டன் போடணும் ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் இருக்கா வீட்டில் கட்டில் இருக்கும் பாருங்களேன் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு சார்ஜர் இருக்கும் கட்டில ஆ அதை போடணும் இவ்வளோ தூரம் வராது எக்ஸ்டென்ஷன் கார்டு தான் வேணும் எடுத்து போடலாமா ஆ சரி ஆ வந்துச்சு சின்ன பேட்டரி தனியாக கிடக்கும் கட்டில் அதையும் எடுத்துகிட்டு வந்துருமே ஆ ராம் ராம் கிளம்பியாச்சாப்பா என்னது சுக்குமொழி ஆ கொடுங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் இன்னொரு டம்ளர் இருக்கு ஆ சொல்லுங்கள் கிளம்பியாச்சா oh okay okay good good nice nice nice Sathya ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ கிச்சும் கூட வந்தாச்சு என்ன சேஃப்டி தானே ஒன்றும் சிரமம் இல்லையா வந்து சேர்ந்ததில் ஒன்றும் சிரமம் இல்லையா சரி சரி சரி ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே ம் ஆ ஆ ரைட் ரைட் எத்தனை மணிக்கு கிளம்புது ட்ரெயின் ஆ ஆ சரி சரி சரி ஓகேப்பா ஓகே ஓகே ம் ஆ இன்னும் ஒரு செஷன் இருக்குது டீ பிரேக்கில் இருக்காங்க நடத்தி முடிச்சாச்சுன்னா முடிஞ்சிடும் ஓகே பக்கம் ம் ஆ சரி சரி சரி நான் அப்பப்போ எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி கூட ஏதோ ஒன்று அனுப்புனேன் இன்னைக்கு கூட ஒன்று அனுப்புனேன் ம் சரி சரி ஓகேப்பா ஓகே ஓகேப்பா வைக்கிறேன் கஷாயம் மாதிரில இருக்கு போதும் எது விளக்கியுமா ஆ அது அளவு கேட்கலையா ராஜிக்கிட்ட சரி சரி பரவாயில்ல போதும் எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் வளர்த்து பக்கத்தில் ஏன்னா டெய்லி இதை பாராயணம் பண்ணணும் தினம் ஒரு அரை மணி நேரமாவது தனியாக இந்த கருத்தோடு உட்காந்துருக்கணும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் டெய்லி இல்லை அது இதெல்லாம் நினைக்கிறதுக்காக தான் கோவில் கோவில் வேறு ஒன்றும் கிடையாது கோயிலுக்கு போகணும் அது கிட்டத்தட்ட தனியாக போகணும் அல்லது குடும்பத்தோட கம்பெனியோட போனாலும் இந்த நினைப்போட இருக்க முடிகிற மாதிரி போகணும் வேறு நினைப்பா அட்லீஸ்ட் அந்த நேரத்துலையாவது இந்த எல்லாம் வரக்கூடாது தனியாக போகணும் தனியாக போய் உட்காந்துருந்துட்டு வரணும் நினைப்போடு இருக்க முடியணும் அல்லது எதுவும் முடியலன்னா வீட்லேயாவது கொஞ்சம் நேரம் இருக்க முடியணும் அதுவும் வீடு தொல்லை பண்ணுதுன்னா அதுக்கு தான் பூஜை அறைங்கிற சிஸ்டம்லாம் இருந்தது பூஜை அறைன்னு இருந்ததுன்னா கதை போய் சாத்திட்டு நீங்கள் போட்டு உட்காந்துக்கலாம் யாரும் வரமாட்டாங்க ஒரு அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் கால் மணி நேரம்னா கால் மணி நேரம் பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் உட்காந்துருக்கலாம் படுத்து கிடக்கலாம் தப்பு கிடையாது சும்மா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு மைண்டு இந்த நினைவெல்லாம் கொண்டுகிட்டு வரணும் அது டெய்லி முடியலையா பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அதாவது செய்யணும் இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் முன்னாடி காலையில் சாயந்தரம் பூஜை அப்புறம் என்ன அப்புறம் விரத நாட்கள்லாம் வருதில்ல விரத நாட்கள்லாம் என்ன ஒன்றும் பண்ணக்கூடாது சாப்பிடவும் கூடாதுன்றாங்க ஏன் சாப்பிடாம சாப்பிட்டீங்கன்னா நீ தூங்கிக்கிட்டே இருப்ப சாப்பிடாம உட்காந்துரு இந்த கருத்துக்கெல்லாம் அசைப்போடு உட்காந்துக்கிட்டு உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது அசைப்போடு எல்லா உண்மைகளையும் அசைப்போடு வருஷம் பூரா நாடகத்தில் ராமாயணம் மகாபாரதம் பார்த்தது சொற்பொழிகள் கேட்டது எல்லாத்தையும் உட்காந்து ஆசைப்படுது மாதத்தில் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷத்தில் சில நாள் பண்டிகை நாள்லாம் இதுக்கு தான் பண்டிகைகள்லாம் பண்டிகை நாளில் வேறு எதுவும் செய்யக்கூடாது அளவாக சாப்பிட்டுட்டு தெய்வத்துக்கு பிரசாதமாக வச்சுட்டு எதையாக சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்து கிடக்கணும் இந்த உண்மைகளெல்லாம் நினைக்கணும் அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கி என்ன பண்டிகைன்னா தான் ஊர் சுற்றுறேன் எல்லா வேலையும் அன்றைக்கி தான் வச்சுக்கிறேன் சினிமா போ டிவி போ லைனில் போய் நின்று டிக்கெட் எடு மணிக்கணக்கில் சண்டை போடும் ஊர் சுற்று அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அமைதியாக இருக்கும் அமைதியாக இருந்து ஒரு சின்ன கொண்டாட்டம் கொண்டாடிட்டு அப்படியே அமைதியாக படுத்துடணும் இந்த நினைவுகளோடு இருக்கணும் அதுக்காக தான் இந்த நாட்கள்லாம் ஆனால் என்னாச்சு இன்றைக்கி இதெல்லாம் விட்டு போட்டு வேற என்னத்தையும் பண்ணுறான் கொடுக்கப்பட்டது எதுக்காகவோ ஆனால் இவன் பயன்படுத்துறது வேற எதுக்கும் நான்கிற பாவத்தை போக்கி ஈஸ்வர பாவத்தை கொண்டு வரத்துக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது இவன் என்ன பண்ணுறான் கொடுத்ததை வச்சுக்கிட்டு இந்த நான்கிற பாவத்தை எப்படி அதிகமாக்குறதுன்னு பார்க்குறான் இந்த அகம்பாவத்தை அன்றைக்கி தான் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போய் எல்லாம் காட்டிட்டு நான் ஒரு பெரிய கொம்பன்னு காட்டிட்டு வரணும் அகம்பாவத்தை இன்னும் அதிகமாக்குறான் ஈஸ்வர பாவத்தை கொண்டு வரத்துக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இந்த விவரம் புரிஞ்சிருச்சு இனிமேல் அப்படி பயன்படுத்திக்க வேண்டியதுதான் வேற என்ன உண்மை தெரியாத வரைக்கும் தப்பு தப்பாக பயன்படுத்துகிறோம் உண்மை தெரிஞ்சது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் ஏதோ ஒரு புண்ணியம் காப்பாற்றிருக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான் வரும் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல வரும் மெல்ல மெல்ல வரும் இந்த உண்மையில் ஆனால் ஒன்று உண்மை ஒன்று புரிஞ்சிடுச்சுன்னா அது போகாது இந்த பிரிவில்னாலும் இன்னொரு பிரிவில் வரும் அது கூட வரும் இந்த புண்ணியமே வந்து காப்பாற்றும் இருந்தாலும் கூட இந்த பிரிவிலேயே எந்த அளவுக்கு இந்த உண்மையை திரும்ப திரும்ப அசை போடுறோமோ அந்த அளவுக்கு அது பலனை கொடுக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு எல்லாமே பயன் கொடுத்து தானே ஆகணும் அப்போ இந்த ஞானத்தை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ இந்த ரெக்கார்டிங்லாம் கேட்குறோமோ கிளாஸ் ரெக்கார்டிங்லாம் அந்த அளவுக்கு அது கட்டாயம் பலனை கொடுக்கும் யதா ஏக்ககா ரவிகி எங்கள் தனித்தனியாக கிடக்கும் ஸ்லோகத்தில் இரு முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் ஏக்ககன்னா ஒருவன் ஏக்கக ரவிகி சூரியன் எப்படி எதா எப்படி ஒரு சூரியன் கிருத்னம் இமம் கிருத்னம் லோக்கம் பிரகாஷயதி இமம் இந்த கிருத்னம் முழுமையான லோக்கம் லோக்கத்தை பிரகாஷயத்தி பிரகாஷிக்க வைக்கிறது இந்த சூரியன் தான் இந்த கிரகங்களாக பிரிஞ்சு கிடக்கிறார் சூரியன்லேருந்து பிரிஞ்சு போன பொடி துகள்கள் தான் இந்த கிரகங்கள் பூமி எல்லாமே இந்த ஒரு சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாவற்றையும் பிரகாஷிக்க வைக்கிறது எல்லா கிரகங்களும் வெளிச்சமாக இருக்கிறதுக்கு காரணம் சூரியன் எப்படி ஒரு சூரியன் எல்லா கிரகங்களும் பளீரென்று ஜொலிக்க காரணமாக இருக்கிறாரோ அப்படி ததா அப்படி அடுத்த ஊரில் ததா கஷேத்ரி க்ஷேத்ரின்னா என்ன இந்த கஷேத்திரத்தில் குடியிருக்கும் இந்த பரம் ஆத்மா புருஷகா இந்த கஷேத்ரி ததா க்ஷேத்ரி கிருத்னம் கஷேத்திரம் ஒட்டுமொத்தமான க்ஷேத்திரத்தை இந்த தேகத்தை பிரகாஷயதி பிரகாசிக்க வைக்கிறான் அப்படியே இந்த பரம் ஆத்மாவும் இந்த தேகத்தையும் பிரகாசிக்க செய்கிறான் அப்படின்னா என்ன இங்க கீழே வலிக்குது காரணம் என்ன பரமாத்மா பரமாத்மா பவர் சப்ளை கட் பண்ணிட்டாருன்னா பணத்துக்கு நீ எவ்வளோ கில்லு கில்லு ஒன்று வலிக்கிறது அவரு அந்த டார்ச் லைட் அடிக்கிறார் அதனால் அந்த கனெக்ஷன் வர்றதுனால இந்த பரம் ஆத்மா போட்ட பிக்ஷையினால் இந்த தேகம் பிரகாசிக்கிறது என்றால் நான் என்ற உணர்வு உள்ளவனாக இது உணர்ச்சிகளை உள்ளதை போன்று காட்சி தருகிறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த தேகத்தின் மனதின் குணங்கள் நீ எதை சொல்கிறியோ அதெல்லாம் தேகம் மனதுக்கு சொன்ன கிடையாது அதெல்லாம் பரம் ஆத்மா கொடுத்த பிக்ஷை அதை வச்சுக்கிட்டு இவன் மின்றான் அதை வச்சுக்கிட்டு இவன் துல்றான் அது அங்கே பட்டு பிரகாசிக்கிறதுனால அந்த தண்ணீர் ஜொலிப்பதை போல காட்சி தருகிறது தண்ணீர் ஜொலிக்கல ஆனா இந்த ஜொலித்தல் எங்க தெரியுது தண்ணீர்ல தான் தெரியுது தண்ணீர்ல தெரியுது ஆனா தண்ணீர் இல்லை இந்த ஜொலிப்புக்கு சொந்தம் சொந்தக்காரர் உரிமையாளர் அது ஏக்ககா ஏக்ககா க்ஷேத்ரி இவன் போட்ட பிக்ஷையினால் இந்த ஒட்டுமொத்த தேகமும் துள்ளுகிறது பல பலவென்று மின்னுகிறது நான் ஒரு கொம்பன் அப்பன் சுப்பன் அறிவாளி கவிஞன் சினிமா டைரக்டர் சினிமா நடிகன் நடிகை ஓவியன் கலைஞன் அப்பா குழந்தை மாமா மச்சான் இந்த மாதிரி உணர்ச்சிகளுடன் இந்த தேகம் துள்ளுகிறான் பலவிதமான உணர்ச்சிகளுடன் உடல் மனசு எல்லாம் மனசுக்கும் திறமை அறிவுலாம் கிடையாது எல்லாம் ஆத்மா போட்ட பிக்ஷை தான் ஆத்மா போட்ட பிக்ஷையால் தான் இந்த பசங்கள்லாம் துன்றானுங்க வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த பசங்க எல்லாமே பணம் தான் எல்லாமே மண்ணு தானே எல்லாம் சூக்ம ஸ்தூல பஞ்சபூத்தங்கள் வேற ஒன்றும் கிடையாது அப்படி ததா க்ஷேத்ரி கிருத்னம் க்ஷேத்திரம் பிரகாஷயத்தி இந்த கஷேத்ரியே கிருத்னம் க்ஷேத்திரத்தை இந்த ஒட்டுமொத்த கஷேத்திரத்தை பிரகாஷயத்தி ஜொலிக்கச் செய்கிறான் ஹே பாரத அங்கே சொன்னார் அங்கே என்ன சொன்னார் கௌந்தேய ஏ குந்தியின் புதல்வனே அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன ஏன் எங்கே முப்பத்தி ஒன்றில் சொன்னார் ஏன் சொல்ற குந்தியின் புதல்வனே சொல்கிறாரு எப்பா உங்கள் அம்மாவுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியும் உங்கள் பாட்டிக்கும் தெரியும் உங்கள் பாட்டனுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி தான் இருந்து அப்படி தான் பார்த்து புரிந்து கொண்டு வாழ்ந்த வம்சத்தில் பிறந்தவன் நீ நீ குந்தியின் புதல்வன் சொல்லுகிற கௌந்தேயன்னு சொல்லுகிற ஆனால் அப்படி இல்லையே எங்கே போச்சு புத்தி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் கவுத்தேய அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் குந்திக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் எதுவும் சாதாரண பொம்பளைன்னு நினச்சிக்காதீங்க தெரிஞ்சிருந்தாங்க அதெல்லாம் அதனால தான் அந்த உணர்வோட மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் அவங்களாம் ஞானம் உள்ளே இருந்தவங்க அவங்கவுங்களுக்கும் உள்ள நிறைகள் குறைகள் இருந்து நமக்கு இருக்கிற மாதிரி அதை என்ன செய்யணும் இந்த ஞானத்தால் ஜெயிக்கணும் அந்த பயிற்சி தான் இல்லறம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அந்த பயிற்சி செய்யறதுக்கு தான் குடும்பம் இந்த கர்மயோகம் அந்த கர்மயோக புத்தியோட தான் குந்தி வாழ்ந்தார் அந்த அம்மா பயிற்சி பண்ணாங்க அவங்க அப்புறம் சத்தியவத்தி வாழ்ந்தார் அப்படி பாண்டு வாழ்ந்தார் அப்படிதான் துரு அப்படிதான் இவரும் வாழ்ந்தது திருத்தராஷ்டிரா அவங்கவுங்களுக்கு நிறைகள் குறைகள் இருந்தது அந்த நிறைகள் குறைகள் எல்லாம் இந்த ஞானத்தால் ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு ஜெயிச்சு பழகணும் அது ஹேண்டில் பண்ணும்போது நீ ஜெயிச்சிருவோங்கிறது உத்தரவாதம் கிடையாது அப்பப்போ ஒருத்த ஒருத்த மூணு இடத்துல தூக்குறான் ஒருத்த முப்பது இடத்துல தூக்குறான் என்ன பண்ணுறது அவன் கொண்டு வந்த வரம் வாங்கிட்டு வந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி அவன் பயிற்சி பண்ணுறான் நீ ஒரு சக்திக்கு பயிற்சி பண்ணிக்கோ அவ்வளோதான் அப்படி குந்தியும் இந்த ஞானத்துடன் தான் வாழ்ந்து வளர்ந்து உன்னையும் பெற்று வளர்த்து ஆளாக்குனா நீ அப்படியா ஐயோ எனக்கு தெரியலையே அப்படிங்கிற அறிவு கொண்டு கவுந்தேய புரிஞ்சதோ எங்கே கவுந்தேய சொன்னார் இங்கே அதனால தான் சொல்கிறாரு பாரத பாரதனா இந்த வேத ஞானத்தில் மூழ்கியிருப்பவனே அப்படி பாரதி அப்படி பார்த்தோம் ஏ பாரத அதனால் இந்த ஞானம் இப்படிப்பட்ட நீ இந்த வம்சத்தில் பிறந்துட்டு கடைசியாக இது தெரியாமல் இருக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வார்த்தை அதெல்லாம் இல்லைன்னா இங்கே பிறந்ததுக்கு அவமானம் என்ன பிறந்த வம்சத்துக்கே அவமானம் ஆயிடாத நீ பாரதன் ஞாபகம் வச்சுக்கோ பாரதி ஞாபகம் வச்சுக்கோ வேத ஞானத்தில் வாழ வேண்டியவன் ஞாபகம் வச்சுக்கோ அதனால் மறந்து போய் இருக்கா போயிடாத இங்கே பிறவி எடுத்தது வேஸ்ட்டாக போயிடு பாரத நாட்டில் பிறந்தது வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக சொல்கிறாரு அப்படி க்ஷேத்ரி கிருத்னம் க்ஷேத்திரம் பிரகாஷயத்தி புரிந்து கொள் ஹே பாரத அப்படி புரியுதுன்னு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல கிருத்ஸ்னம்னா கம்ப்ளீட் முழுமையான அப்படின்னு அர்த்தம் இதில் கிருத்ஸ்னம் பாருங்கள் கூட்டெழுத்து எத்தனை இருக்குது பாருங்கள் இத்து இசு இன்னு ஆ மூணு வருதா இத்து இசு இன்னு அதுக்கப்புறம் தான் ஆ அது கூட்டெழுத்து கிருத் கிருத்ஸ்னம் ஒன்று ஒன்றுலேயும் தூண் இல்லை இத்தில் தூண் இல்லை இசில் தூண் இல்லை ஆ இத்து இசு அப்புறம் ந நங்கிறது இன்னு ஆ கிருத்னம் கிருத்னம் यथा பிரகாஷயத் ஏக்கக எப்படி பிரகாஷிக்க வைக்கிறானோ ஒருவன் கிருத்னம் லோகம் இமம் ரவிஹி இந்த ஒட்டுமொத்த லோக்கத்தையும் இந்த ரவி रविना सूर्यन क्षेत्र क्षेत्री तथा कृत्स्नम அப்படித்தான் க்ஷேத்திரத்தை இந்த க்ஷேத்ரி க்ஷேத்திரத்தை க்ஷேத்ரி அப்படியே முழுமையாக பிரகாஷயதி பாரத பிரகாஷிக்க செய்கிறான் ஹே பாரத ஓ பாரதனே क्षेत्रक्षेत्रज्ञयोरेवम् अन्तरं ज्ञानचक्षुषा क्षेत्रक्षेत्रज्ञयोरेवम् अन्तरं ज्ञानचक्षुषा भूतप्रकृतिमोक्षं च भूतप्रकृतिमोक्षं च ये विदुर्यान्ति ते परम् ये विदुर्यान्ति ते परम् क्षेत्रक्षेत्रज्ञयोरेवम् अन्तरं ज्ञानचक्षुषा भूतप्रकृतिमोक्षं च ये विदुर्यान्ति ते परम् எப்படி க்ஷேத்திர க்ஷேத்ரஜயோர் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் ஞாபகம் வருதா முன்ன ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்துருக்கோம் க்ஷேத்திரம் களம் க்ஷேத்ரஜன் இந்த களத்தினை அறிபவன் இந்த தேகத்தை அறிபவன் நான் அப்போ க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜோர் இந்த இருவருக்கும் இடையில் இருக்கும் அல்லது இந்த இருவருடைய அல்லது இருவரை பற்றிய கஷேத்திர க்ஷேத்திரஜோர் அந்தரம் அப்படின்னா அவர்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் இது என்ன அது என்ன என்ற பிரிவு வேறுபாடுகளை ஏவம் இப்படி ஞான சக்ஷுஷா சக்ஷுன்னா என்ன கண்கள் ஞான கண்களால் ஞான சக்ஷுஷா ஞான கண்களால் ஏ விதுர் ஏ விதுர் விதுர்னா விதுகு விதுகுன்னா ஏ யாரெல்லாம் விதுகு அறிகிறார்களோ அந்த விதுகுங்கிறது தான் சந்தியினால விதுர்னு மாறுது அடுத்து யா இருக்கிறதுனால விதுர் ஏ விதுர் அப்படின்னா யாரெல்லாம் அறிகிறார்களோ அதனால தான் விதுரன் அப்படின்னா உண்மையை அறிபவர் உண்மையை பார்ப்பவர் விதுகுன்னா அறிபவர் அறிபவர் அதுல இருந்தா வித்து வித்துன்னா அறி அதுல இருந்தா வித்யா கல்வி அறியப்பட வேண்டியது வித்யா இருந்தா வேதம் அறிய வைப்பது வேதம் விதுகு அப்படின்னா அறிந்தவர் விதுகு வித்வான் அப்படியே சொல்லலாம் அதுவும் வித்து தான் அறிந்த அறிந்தவன் வித்வான்னாலும் விதுகுன்னாலும் ஒண்ணு ஏ விதுகு யாரெல்லாம் அறிந்தார்களோ எப்படி அறிந்தார்களோ ஞான சக்ஷுஷா ஞானக்கண்ணால தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா என்ன அறிவினால் தான் புரிஞ்சிக்க முடியும் எங்க நீ என்னத்தை பார்க்குற எனக்கு தெரியலையே அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது அறிவில் தான் புரிஞ்சிக்க முடியும் கரெக்ட் இப்போ இந்த வெளிச்சத்தில் இந்த தண்ணி குதிக்கிற மாதிரி இருக்குது அந்த தண்ணீருக்கு உரியது இல்லைப்பா வெளிச்சம் இந்த இந்த லைட்டுக்குள்ளே தான் வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் இல்லை தண்ணியில் கலரை பார்க்குறேனே தண்ணீர் பல பழங்குதேன்னா என்ன பண்ணுறது அறிவில் தான் புரிஞ்சுக்கணும் கரெக்ட் கண்ணு பார்க்குது உன் அறிவு எங்கே போச்சு கரெக்ட் உனக்கு அறிவு எங்கப்பா போச்சு அதான கேள்வி இல்லை என் கண்ணுக்கு தண்ணி தானே மின்னுது அறிவு இருக்கா இல்லையா அறிவு இருக்கே அப்புறம் தண்ணி எப்படி மின்னும் லைட் வெளிச்சத்தில் தான் தண்ணி மின்னுது அப்போ லைட்டு வெளிச்சம் தான் தண்ணீரில் பட்டு தண்ணீர் ஜொலிக்குது ஆனால் தண்ணீர் தானே ஜொலிக்குது ஞான சக்ஷுஷா அறிவுல தான் புரிஞ்சுக்கணும் அறிவு கண்ணால் புரிஞ்சுக்கும் இந்த ஊனக்கண்ணுக்கு அப்படிதான் தெரியும் ஏன்னா கண்ணுக்கு அறிவு கிடையாது அது இருக்கிறத காட்டுது ஆனால் அதை பற்றிய உண்மையை எது மூலமாக புரிஞ்சுக்கணும் அறிவு மூலமாக தான் அப்படி இந்த கண்ணு காட்டுது கதவு வேற செவுறு வேற மரம் வேற செடி வேற சித்தப்பா வேற நான் வேற பெரியப்பா வேற பொண்டாட்டி வேற புருஷன் வேற புள்ள வேற நண்பன் வேற எதிரி வேறன்னு கண்ணு காட்டுது ஆனால் உன் அறிவு எங்கே போச்சு உன் அறிவு எங்கே போச்சு ஏக்கஸ்தம் இதெல்லாம் ஒன்றில் தான் நிலை பெற்று இருக்குது அறிவினால் பார் எதை இந்த கஷேத்திர கஷேத்திரஜ வேறுபாட்டை அறிவினால் பிரித்து புரிந்து கொண்டு கஷேத்திரத்தின் குணங்கள் என்ன இயல்புகள் என்ன பிரகிருதி பிரகிருத்தின் குணங்கள் ஆமா பிறந்ததுனால தானே இது கண்ணை திறந்ததுனால தானே கண்ணை திறக்காம தூங்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா எங்க வேறுபாடு இங்கே வேறுபாடு கிடையாது எல்லாம் உண்டு நம்ம ஓங்காரானந்த சுவாமி சொல்லுவார் ஜோக்கில் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறவன் நகர்ந்து நகர்ந்து உட்கார்றான் ம் நான் பிராமணன் நான் ரொம்ப சுத்தம் இவன் ரொம்ப அழுக்கு முட்டை அவன் இன்னொருத்த வந்து உட்கார்றான் நல்ல மாடு ஆடு எல்லாத்தையும் தின்னு போட்டு ரம்ஜான் நோம்பு வீசு வீசின்னு வீசிட்டு ஐயையோ அபிஷ்டு அபிஷ்டு இவன் என்னென்னத்தையோ தின்னுட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் கருமம் கருமம் நைட் ட்ராவல் பஸ்ஸு போயிட்டுருக்கு எல்லாம் தூங்க ஆரம்பித்தான் அப்போ என்ன பண்ணுறான் இவன் தூங்கி அவன் மேல விழுறான் அவன் தூங்கி இவன் மேல விழுறான் என்னாச்சு ஒன்னையும் கண்ணை முழிச்சா நான் உட்கார நந்து கண்ணை முடிச்சா நீ வேற நான் வேற கண்ணை முடிக்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஒரு கொம்பன் குறுக்க வந்தாதான் எல்லா ப்ராப்ளமும் வருது இந்த கொம்பன் குறுக்க வரலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீ செவனே தூங்கிட்டே இருந்திருக்கலாம் நீ ஏன் எழுந்திருக்கணும் நீயும் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் இருக்கிறவனையும் கஷ்டப்படுத்தி ஊரில் இருக்கிறவனையும் கஷ்டப்படுத்தி ஏப்பா அறிவு நேரம் தூங்கிட்டே இருந்துட்டு காலையில காலையில் உனக்கு ஊரு ஊதுபத்தியாவது ஏற்றி வச்சிருப்பேன் தலையில் நீ வேற எழுந்திருச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க எதுக்கு எப்படி ஞான சக்ஷுஷா அறிவினால் பிரித்து புரிந்து கொள் இந்த உண்மையை அதான் புத்திசாலித்தனம் இல்லைன்னா இந்த அறிவு கொடுக்கப்பட்டு வின் அதான் சொன்னாங்க கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இந்த அறிவு இல்லைன்னா இந்த அறிவு இருந்தால் தான் கண்ணு கண்ணு உண்மையிலேயே கண்ணு இல்லைன்னா அது நொல்லை கண் அது உண்மை கண் இல்லை அது நொல்லை கண்ணுன்னா கண்ணிருந்தும் குருடன் தான் இந்த அறிவு இல்லை என்றால் ஏன்னா இந்த கண்ணு சொல்லுது தண்ணீர் தான் பல பழங்குதுன்னு உன் அறிவு எங்கே போச்சு என்ன கண்ணு சொல்லுது இது வேற அது வேறுன்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அலைகள் வேறு வேறுனாலும் தண்ணி ஒன்று தானப்பா அறிவினால் அதைப்பா அப்படி ஞான சக்ஷுஷா ஏ விதுகு யாரெல்லாம் இதை புரிந்து கொண்டார்களோ அப்புறம் எதை புரிந்து கொண்டார்களோ பூத்த பிரகிருதி பூத்த பிரகிருதி இந்த பூத்தங்களின் ரூபத்தில் இருக்கும் பிரகிருதி பிரகிருத்தினா புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு பிரகிருத்தினா இந்த இந்த தோற்றம் சிருஷ்டி அதில் இருக்கிறது வந்து பூத்தங்கள் சூக்ம பூத்தங்கள் ஸ்தூல பூத்தங்கள் இவைகளுடைய கட்டமைப்பு இந்த பிரகிருதி இந்த கட்டமைப்புகளிலிருந்து பிரித்து பார்ப்பது தான் மோட்சம் விடு விடுபடுவது தான் பூத்த பிரகிருதி மோக்ஷம் ச இந்த பூத்த பிரகிருத்திக்குள்ளேயே இதெல்லாம் நான் நான் நான் நான் நினைச்சிட்டு இருக்கிறது தான் சம்சாரம் பந்தம் இது நான் இது என்னுடையது இது நான் என்னுடையது இந்த கை நான் என்னுடையது காது நான் என்னுடையது தலை நான் என்னுடையது இந்த உடம்பு நான் என்னுடையது இந்த மனசு நான் என்னுடையது அறிவு நான் என்னுடையது மேஜை என்னுடையது நாற்காலி என்னுடையது சட்டத்துணி என்னுடையது பொண்டாட்டி என்னுடையது புருஷன் என்னுடையது குழந்தை என்னுடையது சொத்து என்னுடையது எல்லாம் கொஞ்ச நாள் அதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறா அதான் பந்தம் அப்புறம் நீ முதல்ல இது என்னுடையதுன்னு அப்புறம் இது ஒரு நாள் உடஞ்ச பிறகு அவுன்னு என்ன இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் மரியாதையா தெரியல இது இறைவன் கொடுத்தாரு எத்தனை நாள் வச்சிருக்க சொல்லுவாரு தெரியல இருக்கிற வரைக்கும் இருக்கும் பார்ப்போம் அப்படின்றதுன்னா பிரச்சனை இல்லை அது உடஞ்ச பிறகு ஓ அவர் எடுத்துட்டாரு கொடுத்தவர் எடுத்துட்டாரு ரைட்டுன்னு இருக்கலாம் ஆனால் நீ எதுக்கு எடுத்தாலும் நான் எனது நான் எனதுன்னு அப்புறம் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் டேமேஜ் வரும் ஏன்னா எதுவுமே பத்து லட்சம் வருஷம் இருக்கிறது கிடையாது ஏன்னா நீயே பத்து லட்சம் வருஷமா இல்லை ஸோ எல்லாமே கொஞ்ச நாள் தான் அப்படி மனசும் கொஞ்ச நாள் தான் இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சாம் வகுப்புல படிக்கும்போது உனக்கு இருந்த ஆசைகள் இன்னைக்கு இல்லை என்ன எல்லாம் மாறிட்டு இருக்கு நீயே உன்னுடைய மனசே மாறிட்டு இருக்கு நீ அடுத்தவனுக்கு வேற ரூல் போடு உன்னுடைய ரூலை நீ இது வரைக்கும் மாறினத்துக்கு உன்னை எத்தனை தடவை வெட்டி கொலை பண்ணணும் என்ன நீ எத்தனை நாள் இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அது வேணும் அது வேணும்னு இருக்க என்ன எத்தனை தடவை உன்னுடைய கொள்கை நீ மாற்றி மாற்றி பேசியிருக்கேன் வாஷிங் மிஷின் வேண்டாம் சிம்பிளாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் வாஷிங் மிஷின் வாங்குற என்ன அப்போ உன்னை எத்தனை தடவை கொலை பண்ணுறது இது மாதிரி நீ மாற்றி மாற்றி பேசுனதுக்கு ஆனால் உன்னுடைய அது என்ன சவடால்தனம் உன்னுடைய விதண்டாவாதத்தெல்லாம் நீ நைஸாக குப்பை தொட்டியில் போட்டுட்டா யாருக்கும் தெரியாமல் நீ ஆனால் அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து பேசுகிற எப்படி இதுதான் ஆணவங்கிறது அறிவின்மை மகா மடையன் வேற ஒன்றும் கிடையாது வாஷிங் மிஷின் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் எத்தனை கொள்கைகளை கோட்பாடுகளை ஆசைகளை மாற்றி மாற்றி புரட்டி புரட்டி பேசியிருக்கோம் இது சரி அப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லாமல் போயிருக்கோம் நம்ம அப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கோம் இது வேணும் இது வேணும்னு அடைஞ்ச பிறகு அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் என்ன ஒரு ஒரு தப்புக்கும் உன்னை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுனா உன்னை எத்தனை தடவை கொலை பண்ணணும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதான் ஆணவம் அறியாமை அறியாமையிலேருந்து வெளியில் வரணும் என்னைக்கு தான் வர்றது இன்னும் எத்தனை கோடி பிறவிதான் மடையனாவே இருக்கிறது அப்புறம் என்ன மட சாம்பிராணியாகவே அதில் இன்னொரு வார்த்தை வேற பாவம் சாம்பிராணியும் அப்பு இருக்கிறான் எத்தனை பிறவியாவது சாம்பிராணியாவது கொஞ்சம் வாசம் கொடுக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு கூட இருந்தவனுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா இவன் என்ன சாம்பிராணின்னா இவன் மட தான் அதனால என்ன மட்டு சாம்பிராணி நல்ல சம்பிராணின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வாசமாவது வருது ஆனால் மட்டு சம்பிராணி போட்டால் என்ன ஆகுது மட்ட சம்பிராணியை போட்டால் மூச்சும் விட முடியாது போச்சு அப்படி மட்ட சாம்பிராணியா எத்தனை பிறவிக்கு இருக்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியதுதான் எத்தனை பிறவிக்கு இருக்கிறது அப்படி அப்படி ஞான சக்ஷுஷா இந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் கொடுக்கப்பட்ட அறிவை வீணாக்கிக்காத உண்மையை பார்க்க தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையை பார் ஞான சக்ஷுஷா ஏ விதுகு எதனை பூத்த பிரகிருதி மோக்ஷம் ச பூத்த பிரகிருத்தியையும் இந்த மோக்ஷத்தையும் சரியாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் மோக்ஷம்னா இந்த இடத்துல என்ன பரம் ஆத்மா அல்லது புருஷங்கிற அர்த்தத்தில் சொல்றது ஏன்னா இந்த பரம் ஆத்மா மோக்ஷம் பரம் ஆத்மா மோக்ஷம் அதனால் இந்த இடத்துல இந்த பாட்டு சரியாக செட் ஆகணுங்கிறதுக்காக மோக்ஷம்னு போட்டிருக்கிறார் இங்கே என்ன பொருளை போட்டிருக்காரு எப்படி பிரித்து புரிந்து கொண்டு இந்த பூத்த பிரகிருத்திகள் என்னை தவறாக கற்பனை செய்ய வைப்பவைகள் தவறாக புரிந்து கொள்ள வைப்பவைகள் இவைகளுடைய சுபாவங்கள் இப்படிதான் காற்று வீசுகிறது நெருப்பு பரவுகிறது எரிகிறது அணைகிறது அது போன்றுதான் இந்த உடலிலும் உணர்ச்சிகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் அதுபோல தான் மனமும் அதுபோல தான் பசி தாகம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் பதில் இயற்கை எப்படி உன்னுடைய பசிக்கு நீ சாப்பாடு போடுறேன்னு நினச்சிட்டு இருக்க எத்தனையோ நிலங்கள் வறண்டு போயிருக்கு அடுத்த வருஷம் மழை வருது அதை நீ பேய வச்சியா இல்லை நீ நினச்சிக்கிட்ட நீ சாப்பாடு போட்டேன்னு கிடையாது அது பிரகிருத்தினுடைய இயல்பு எங்கே எங்கே மழை பொழியணுமோ அங்கே பொழியுது எங்கே சாப்பாடு போடணுமோ அது போடுது அவ்வளவுதான் இதுல ஒண்ணு உன்னுடைய செயல் கிடையாது பிரகிருதி பண்ணிக்கிட்டு இருக்கு பூத்த பிரகிருத்தி அதனுடைய இயல்பை புரிந்து கொள் புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடு ஞான சக்ஷுஷா மோக்ஷம் மோக்ஷத்தை அடைந்து கொள் விடுபட்டு கொள் என்ன விடுபடுறதுன்னா இதெல்லாம் போட்டுட்டு வெளியில போகணுமா சார்னா இந்த பூத்த எல்லாம் போட்டுட்டு சாமியாரா போகணுமா சாமியாரா போனா மட்டும் சாமியாருக்கு மட்டும் பூத்த பிரகிருத்தி இல்லையா அவருக்கு தான் உடம்பு இருக்குது அவருக்கு தான் பசிக்குது அவருக்கு தான் ரெண்டு இட்லி போட வேண்டியிருக்கு கரெக்ட் அதனால் இது வந்து விட்டுட்டு ஓடுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏ விதுர் ஞான சக்ஷுஷா இதை புரிஞ்சுக்கோ அறிவினால் புரிஞ்சுக்கோ ஞானக்கண்ணால் புரிஞ்சுக்கோ இங்கே வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது நீங்கள் எதை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது தப்பிக்க முடியவும் முடியாது சாமியாராக போனால் மட்டும் என்ன இந்த பூத்த பிரகிருத்திலேருந்து தப்பிச்சுக்கிட்டே என்ன அப்படி ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போவே தப்பிச்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போவே உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது உனக்கு அறியப்பட்டது நீ அறிபவன் அது உனக்கு காட்சி உனக்கு வேடிக்கை அதை புரிஞ்சுக்கிட்டுன்னா இப்பயே பந்தம் இல்லை இது வரைக்கும் பந்தம் இருந்தது இல்லைங்கிறதும் புரிஞ்சு போயிடுச்சு கரெக்ட் இது வரைக்கும் நீ பாதிக்கப்படவும் இல்லைன்னு புரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் என்ன இது வரைக்கும் நீ பந்தத்தில் இருந்ததே இல்லை தப்பான கற்பனை அதனால தவறான முடிவுகள் அதனால சுத்தி சுத்தி வந்தாச்சு இப்ப உண்மையை புரிஞ்சுக்கோ அப்படி பூத்த பிரகிருதி பூத்த பிரகிருதி மோக்ஷம் ச ஏ விதுர் யார் புரிந்து கொண்டார்களோ சரியாக இவைகளை பிரித்து புரிந்து கொண்டார்களோ யாந்தி தே பரம் யாந்தி போன தடவை யாத்தின்னு பார்த்தோமா எங்கேயோ யாத்தின்னா செல்கிறான் அடைகிறான் இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் பாருங்கள் தத்தோ யாத்தி பராமரித்தி ரெண்டாவது வரியில் இருக்கு யாத்தின்னா அடைகிறார் அப்படின்னா அடைகிறான்னு ஒருமையில் பார்த்தோம் யாந்தி அப்படின்னா அடைகிறார்கள் ஏன்னா எவர்களோ எவர்கள் அறிகிறார்களோ தேன்னா அவர்கள் ஏ எவர்கள் தே அவர்கள் யாந்தி அடைகிறார்கள் எது பரம் இந்த உயர்ந்த நிலையை அப்படின்னா மோக்ஷத்தை அடைகிறார்கள் பரம் ஈஸ்வராவை பரமேஸ்வரனை அடைகிறார்கள் பிரம்மமாகவே ஆகிவிடார ஆகிவிடுகிறார்கள் பரம்னா உயர்ந்த நிலை அவ்வளோதான் பரம் அதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை அது தாழ்ந்த நிலையை அடைதல் எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் சொத்து இருக்கலாம் உண்மை புரியாமல் என்ன வச்சிருந்த என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது சும்மா எல்லாம் கற்பனை தான் முட்டாள் கையில் எவ்வளோ இருந்தது என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது அறிவில்லாதவன்ட்ட எது இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அறிவு உள்ளவன் எது இருந்தாலும் இல்லைன்னாலும் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார் அறிவில்லாதவன் எது இருந்தாலும் தாழ்ந்த நிலையை அடைகிறார் எல்லாம் இருந்து வேஸ்ட் எது இருந்தாலும் வேஸ்ட் அப்படி இதை யார் சரியாக பிரித்து புரிந்து கொண்டார்களோ ஏ விதுகு யார் அறிகிறார்களோ தே யாந்தி பரம் தே அவர்கள் அடைகிறார்கள் பரத்தினை அடைகிறார்கள் பரம பதத்தினை அடைகிறார்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் இது சத்தியம் இது உண்மை இது உண்மை தவிர வேறு எதுவும் உண்மை கிடையாது என்ன உண்மை இப்படி இருக்கு இதில் ஒன்றும் சந்தேகத்திற்கு வேலையே கிடையாது இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது இதுதான் கிருஷ்ணருக்கு அவருடைய குருநாதர் உபதேசித்தது இதுதான் வியாசர் இந்த நாட்டில் நிறைய பேர் தன்னை நாடி வந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான் வியாசருக்கு அவருடைய குருநாத்தர் சொல்லிக் கொடுத்தது இதுதான் இந்த நாட்டில் வாழ்ந்த எல்லா ஞானிகளுக்கும் அவர்கள் அவர்களுடைய குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்தது அதை ஏற்றுக்கொண்டு தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க இதுதான் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் புராணங்களில் எல்லாம் பேசப்படுவது இந்த உண்மைதான் இந்த மாதிரி உன்னை விதுர் விதுராக ஆக்குவதற்கு உன்னை கற்க வைப்பதற்கு உன்னை இந்த உண்மையை பிரித்து பார்க்க வைப்பதற்கு செய்யப்பட்ட முயற்சிகள் தான் எல்லா ராமாயண மகாபாரதம் எல்லா புராணங்களும் ஹரிச்சந்திர புராணம் ஜீவபுராணம் மார்க்கண்டேய புராணம் எல்லாம் இதுக்காக தான் இந்த உண்மையை பிரித்து புரிந்து கொண்டு புத்திசாலியாக வாழ வைக்க உன்னுடைய முன்னோர்கள் கொடுத்து சென்ற சொத்து இந்த அறிவு சொத்துனாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தங்கம் வெள்ளி காசு பணம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா அமோகமாக முட்டாளாக இருந்துட்டு போப்பா அப்படி கிடையாது இந்த ஞானத்தையும் வச்சுக்கோ அப்போதான் அது பிரயோஜனம் கரெக்ட் ஞானம் இருந்து இது இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு முட்டாள் குழந்தை கையில் கத்தி கொடுத்தா என்னாச்சு அந்த மாதிரி அறிவற்ற குழந்தை கையில் பிடிவாதக்காரன் கையில் அதுவும் பிடிவாதம் உள்ள கிறுக்குத்தனமான மடத்தனமான முரட்டுத்தனமான ஒரு குழந்தை கையில் கத்தி கொடுத்தாச்சு என்னாச்சு அது அவனையும் அழிக்கிறது அவனை சார்ந்தவர்களையும் அழிக்கிறது அதுபோல் அறிவற்றவனுக்கு சொத்து கொடுத்தா என்னாச்சு அது அவனையும் அழிக்கிறது அவனை சார்ந்தவர்களையும் அழிக்கிறது அதனால தான் முன்னோர்கள் வெறும் சொத்தை கொடுக்கல இந்த ஞானத்தையும் கொடுத்து கொடுத்து கொடுத்து இதை சேர்த்து கொடுத்தாங்க ஏன் அப்போ இந்த சொத்து சுகங்கள் உறவுகள் எல்லாம் எதுக்காக கொடுமைப்படுறதுக்கு சார் யாரையாவது டார்ச்சர் பண்ணணும் எனக்கு வெறி பிடிச்சிருக்கு யாரை டார்ச்சர் பண்ணுறதுன்னு தெரியல எவனையாவது ஒருத்தி கிடைச்சான்னா கல்யாணம் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணலாம் எவனாவது ஒரு ஏமாளி கிடைச்சா பிடிச்சி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இந்த இந்த கிருக்கும் என் டார்ச்சரை ஒத்துக்கலன்னா நான் ரெண்டு பிள்ளையும் பெற்றுப்பேன் அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் யாரை டார்ச்சர் பண்றது குடி பெத்துக்கோ பெத்து போடு கொல்லு கொல்லு அடி நசுக்கு நசுக்கு நசுக்கு நசுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் வச்சு மருமகளை டார்ச்சர் பண்ணு மருமகளை டார்ச்சர் பண்ணு அப்புறம் விட்டுறாத இன்னும் கொஞ்சம் பேர பிள்ளனையும் பெக்க வச்சு அவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணணும் என்ன யூஸ்லெஸ் பேச லாய்க்கு இல்லாத விஷயம் ஆனால் இது இல்லை இந்த வம்சம் அந்த வம்சம் இத்தனை ஆயிரம் வருஷமாக வேறு மாதிரி இருந்தது இன்றைக்கி இருக்கிற கிறுக்குகள்லாம் அம்மா அப்பாலாம் இந்த ஞானம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு புள்ள வளர்க்க தெரியாமல் வளர்த்து வளர்த்து எல்லாரையும் கிறுக்காக்கிடுச்சு எதுக்காக புள்ளன்னு தெரியல எதுக்காக பொண்டாட்டி எதுக்காக புருஷன் எதுக்காக மாமா மச்சா உறவுகள் எதுக்காக சொத்து ஒன்றும் தெரியல எல்லாம் மோட்ச சாதனமாக தான் கொடுத்தது இந்த ஞானத்தை அடைய சாதனமாக தான் இந்த உறவுகள் இந்த பண்டிகைகள் இந்த கல்யாணம் இந்த விரத்தங்கள் அனுஷ்டானங்கள் தாலிக்கயிறு மெட்டி மோதரம் சந்தனம் குங்குமம் விபூதி தீபாவளி பொங்கல் விட்டம் வருஷப்பிறப்பு நவராத்திரி கோயில் குளம் எல்லாம் கொடுக்கப்பட்டது எதுக்காக இதெல்லாம் ஞான சாதனம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது புள்ள நீ மோட்சத்தை அடைஞ்சிக்கோ இந்த ஞானத்தை அடைஞ்சிக்கோன்னு கொடுத்தது ஆனால் என்னாச்சு அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடே தாண்டி அப்படி ஆனால் நீங்கள்லாம் அப்படி இல்லை நீங்கள்லாம் சம்திங் ஸ்பெஷல் ஏன் நீங்கள்லாம் புண்ணிய பலம் இருக்கிறவங்க ஏன் அதனால தான் இதெல்லாம் கேட்க முடியுது இல்லைன்னா கேட்டிருக்க முடியாது இல்லைன்னா இதெல்லாம் காதில் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பாடம் இந்த அஞ்சு வருஷத்தில் நானும் யாருக்கும் நடத்தினதில்லை ஆனால் நீங்கள் உட்காந்து கேட்குறீங்கன்னா என்ன உங்கள் புண்ணியம் வர வைக்கிது அவ்வளோதான் எனக்கு அங்கே ஆயிரம் பிரச்சனை கொட்டி கிடக்கு எல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி என்னை திட்டிகிட்டு இருக்காங்க ஆனாலும் இங்கே உட்காந்து நான் உங்களுக்காக பண்ண முடியுது ஏன் உங்கள் புண்ணியம் இழுத்துட்டு வந்தது எத்தனை பிறவிகளில் எத்தனை கோயிலில் எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணியோ பண்ணினீங்களோ எத்தனை குருநாத்தர்களுக்கு எத்தனை சேவைகள் பண்ணீங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ தெரியல எவ்வளோ சேவைகள் பண்ணி எவ்வளோ வைத்தியம் பண்ணி சம்பாதிச்சிங்களோ அதுக்கெல்லாம் இந்த பகவான் இன்னைக்கு படியளந்தார் அதனால் கிடைச்ச பலனை விட்டுடாமல் இதை கையில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது அதான் பொருளுள்ள வாழ்க்கை ஏன்னா அர்த்தமுள்ள வாழ்க்கை இல்லைன்னா அர்த்தமற்ற வாழ்க்கை ஸோ நீங்கள்லாம் இவ்வளோ நாள் இதை கற்றுக்கிட்டீங்க இந்த பலன் கட்டாயம் கிடைக்கும் க்ஷேத்திர அந்தரம் ஞான சக்ஷுஷா இவர்கள் இருவருடைய ஏவம் இப்படிப்பட்ட அந்தரம் வேறுபாடுகளை ஞான சக்ஷுஷா ஞான கண்களால் அப்புறம் பூத்த பிரகிருதி மோக்ஷம் ச இந்த பூத்த பிரகிருதி மற்றும் மோக்ஷம் இவைகளையும் இவைகளையும் கூட ஏ விதுகு யார் அறிகிறார்களோ யாந்தி அடைகிறார்கள் தே அவர்கள் பரம் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் பகவானையே அடைகிறார்கள் क्षेत्रक्षेत्रज्ञयोरेवम् अन्तरं ज्ञानचक्षुषा भूतप्रकृतिमोक्षं च ये विदुर्यान्ति ते परम् ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञे विभाग योगो नाम त्रयोदशोऽध्यायः இரநூத்தி எழுபத்தி ஏழா सर्व सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रयतः पुमान् विष्णोः पदमवाप्नोति भयशोकादिवर्जितः सर्वोपनिषदो गावः दोग्धागोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् ॐ श्रुतवाक्यास्तिरा भवन्तु श्रावितं धन्येन मनसा स्मरेयं सरस्वती मां मेधया स्फुर्णोतु सत्यज्ञानं मां पालयतु ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் இனிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் பெரிய சாதனை வாழ்க்கையில் हूं ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಉಂಗಲೇ நல்ல ಬಡ ಕಾಪಾತಿ நல்ல ಬಡ ವಾಳಕ್ಕೆ ಹೋಗು ಎಲ್ಲ நல்ல ಫಿನಿಶ್ ಮಾಡಿ ಶ್ರೀರಾಮ ಹೇಯ್ ದೇವರು ಏನು ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ஓம் ராமராம் நல்லா ஆ வெளியில் எங்கே போகிறேன் கோயம்புத்தூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் வகுப்பு மாதிரி நான் ஏதோ வேலையை போகிறேன் அரேஞ்ச்மெண்ட்டு அது இது ஒரு சின்ன சுற்றுப்பயணம் தீர்த்த யாத்திரை மாதிரி 응. 일을 만나지. 끝내자? 아, 너 끝내자. 쓰리랑. அப்போ அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் நான் ஊரில் இல்லை ஏதோ வெளியில் போகிறேன் ஏதோ கோயில் அங்கே இங்கெல்லாம் அப்படி போயிட்டு வரேன் நான் ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு வரேன் பெரும்பாலும் எனக்கு சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது நீ ட்ரை பண்ணி பாரு ஏதாவது முக்கியமான விஷயம் கேட்க வேண்டியது சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா அப்படி நான் கிடைக்கலன்னா எஸ்எம்எஸ் அனுப்பி வை நான் அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் ஓகே ஓகேப்பா ஓகே ஓகேப்பா வைக்கிறேன் श्रीराम आहे फ्रीडम ओम रामचंद्रा हम्म, नचे ஆ அக்கா எங்க பூஜா என்னாச்சு ஆ இந்த பிரசாதம் இருக்கேன் பொங்கல் பண்ணியாச்சா இன்னைக்கு ஆ சுவாமிக்கு வச்சு சும்மா அப்படி நீர் பண்ணுறதா श्रीराम ஓம் ராமச்சந்திரா ஓம் நல்லா இருக்கணும் ஓம் நல்லா இருக்கீங்க ஓம் ராமா கோவிந்தா என்ன ஏதோ பிரசாதம் வருதா ஓம் நிறைய நல்லா இருக்கணும் ஓம் எடுத்துவீங்க பாட்டி சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருப்பேன் கேட்குறதே பெரிய புண்ணியம் தான் நல்லா இருப்பேன் ஸ்ரீராமன் ஆ என்னது கொடுக்குறதா ஓம் நாராயணன் இல்லை லெமன் சாதம் ஆ வெரி குட் வாங்க வாங்க வைங்க வைங்க வைங்க இதில் வைங்க நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகே ஓம் ராமச்சந்திரா ஓம் வாங்க ஆ கோவிந்தா பரமேஸ்வரா நல்லது நிறைய கற்றுக்கிட்டீங்க இதே ஞானத்தோட வாழ்க்கை நடத்திட்டு பரம பதத்தை அடையணும் கடவுளையே அடையணும் ஆமாம் நல்லா இருக்கு ம் நல்லது நல்லா இருக்கணும் ஆ ஞானம் நல்லபடியாக வாழ வைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்லா தான் இருக்கணும் பாப்பா ஆ ஆ குட் கேர்ள் ஆ நல்லா இருக்கணும் சரியா பாப்பா நல்லா இருப்பீங்க ஆ நல்லா ஆ சும் நாராயணன் நல்லா இருக்கும் பரவாயில்ல போனஸ் ஆ நல்லா இருக்கும் ஆ சாப்பிட்டு நாராயணா என்ன ஓம் நாராயணா நல்லா ம் ஓம் ராமா நல்லா இருக்கும் ஆ பார்த்து ஓம் நல்லா இருக்கணும் பரிபூர்ணமான ஞானத்தோடு இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும் என்ன இந்த வீடு இன்னும் நிறைய பெரிய தவச்சாலையாக இருக்கணும் நிறைய பேர் இங்கே வரணும் ஞானிகள்லாம் இங்கே நிறைய நல்ல காரியம் நடக்கணும் பரவாயில்ல நல்ல பொருத்தமான ஜோடி ரெண்டு பேருக்கும் ஒரே மனசோட நல்லா பொறுமையாக எடுத்து பண்ணுறீங்க நல்லது பார்ப்போம் கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பார் ஆ श्री रमन हाँ ராஜியா அம்மா என்கிட்ட இருக்குன்னாங்கல்ல அடடா நாராயணா நல்லா இருக்கணுமா நல்லா இருப்பீங்க ஓ பரிபூர்ணமாக ஞானம் ஆ நமஸ்காரம் நமஸ்காரம் நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா ஆ இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க ஆ இன்னும் கொஞ்சம் பிரசாதம் ஆ நல்லா இருப்பீங்க ஆ ரைட் ரைட் ரைட் எல்லாம் குழந்தையிலே எல்லாம் பழகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்ன பிரசாதம் வாங்குறது தரிசனம் பெரிய பாக்கியம் இதுதான் குழந்தைகளுக்கு செய்கிற பெரிய கிஃப்ட் வேற என்ன இதுதான் கொடுக்கணும் ஆ 의자 등이요. 의자 등이요. உங்களுக்கு கொடுக்கணும்ல abinin evine.